படிக்கலாமா பதிமூணு நூற்றி தொண்ணூத்தொம்பதா பாருங்க ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத த்ரயோதசோऽध्याय श्रीभगवानुवाच इदं शरीरं कौन्तेय नित्यं सन्तो ये वितेन प्रज्याः ब्रह्मसूत्रपरिचैव हेतुमत्वेन तिलेयः महापुरान्नम्रादक बुद्धिर्ौण्यक्कमैव च इन्द्रियानिनदयत्पञ्च च पञ्चचक्रियभौचारा विच्चतदेशसुभुक्तं सन्तो समासेन சவிகாரமுதாகிருதம் அமானித்வம் மனசம்யுக்தம் அஜித்தாராந்திராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌசம் சைரியமாத்மவிநிக்கிரக இந்திரியாதேஷு பரிராக்கியம் அனங்காரேவச்ச

वैरन्धस्य भूतानाम् अचरमचरमेव च सूक्ष्मत्वादतिज्ञेयं दूरस्थं शान्तिचेतत् अविभक्तं च भूतेषु विभक्तमेव सस्त्रियं भूतभद्रजज्ञेयं विष्णुप्रविष्णुते ज्योतिषामपि तज्ज्योतिः समसत्परमुच्यते ज्ञानं ध्येयं ज्ञायगम्यम् भवस्य दृष्टिः विक्षेय तव तथात्मा ययत् सोकं समासदन वक्क्तयेदत्त्भिकाय मत्वावयो भवतरदेवी पदेन पूर्णं च एव विद्यायुः भवपि विदारमत्गुणं एव विद्याप्रयति सभवः कार्यकर्णकस्य इति प्रकृतिस्थो हि भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य जन्मसु उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः देहेऽस्मिन् पुरुषः परः तिलिन् तिरुपि सोल्लान् பத்தொம்போதுலேருந்து நான் சொல்லி திருப்பி சொன்னேன் பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான் कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानाम् भोक्तृत्वे हेतुरुच्यते पुरुषः प्रकृतिस्थो हि भुङ्क्ते कारणं गुणसङ्गोस्य सदसत्यो निजन्मसु उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः पुरुषः परः य एवं पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते य एवं वेति पुरुषं

யார் இப்படி அறிந்து கொள்கிறானோ ஏவம்னா இப்படி வேத்தி அறிந்து கொள்கிறானோ எப்படி புருஷம் பிரகிருத்தின் புருஷனையும் பிரகிருத்தியையும் இப்படி பிரித்து புரிந்து கொள்கிறானோ இவைகளுடைய இயல்புகளை குணை சக இவைகளுடன் குணங்களுடன் புரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறானோ சர்வதா வர்த்தமானோபி எந்த விதத்தில் எந்த இடத்தில் எந்த காலத்தில் வருத்தமானக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்படி கூட எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஞானம் இருந்து அதுக்கு என்ன பொருள்னு சொல்கிறாங்க ந சக பூயக அபிஜாயத்தே கிடையவே கிடையாது அவன் மீண்டும் பிறப்பது என்பது அப்படி இவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி உண்மையிலே இவன் எப்படி வாழ்ந்தாலும் இவன் ஞானி இவன் மீண்டும் பிறப்பதில்லை அது உண்மை அது அவர் எந்த வாழ்க்கையில் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா விதியில் விதிப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையில் விதி தள்ளுது அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது ஸோ விதிப்படி வரும் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல்கிறார் அவர் மீண்டும் பிறப்பது இல்லை அதனால் என்ன இவர் ஏன் இப்படி இருக்கிறாருங்கிற கேள்வி அவர் திரும்ப பிறக்க போகிறதில்ல அப்போ இவர் எப்படி இப்படி இருக்கலாம்னு யார் கேட்குறானோ அவருக்கு போயிடுது அவர் பக்கம் ஏதாவது பாவம் இருந்தா ஆ இவர் பெரிய மகாத்மா சார் ஆனால் என்ன பண்ணுறது திருடனாக இருக்கிறாரு ஆனால் இவருக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு வைப்போம் இவர் பெரிய ஞானி அப்படின்னா அவர் திருட்டு வாழ்க்கை திருடனாக வாழ போகிறதில்ல இதெல்லாம் சொல்கிறேன் அந்த வாழ்க்கையில் ஏதாவது அவர் பண்ண நமஸ்காரத்துக்கு அவர் வாழ்க்கையில் ஏதாவது புண்ணியங்கள் பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ண புண்ணியம் இவளுக்கு போகுது அவர் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அவரை திருநவனுக்கு போகுது அப்படின்னு பிரித்து பார்த்துருக்கோம் நம்ம ஒன்றாவது நிலையில் பார்த்துருக்கோம் அப்புறம் இதில் ஒரு சந்தேகம் வந்தது நேற்று சொல்லாமல் விட்டாச்சு அப்படின்னா ஒரு ஞானி தப்பு பண்ணலாமா அப்படின்னா ஞானி தவறு செய்வது இல்லை பண்றாரே பார்க்குறேனே ஞானி தவறு செய்யல ஞானி எதை செய்கிறாரோ அது சரி அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஞானி ஒருத்தர் ஞானியாக இருப்பது உண்மைன்னா அவர் பண்ணுறது தப்பு இல்லை அவர் பண்ணுறது தான் சரி போலீஸில் சரி தப்புக்கு இலக்கணம் வேறையா இருக்குது அதை திருத்திக்கும் இது புரியாமல் தான் சொசைட்டியில் எல்லாம் ப்ராப்ளம் அவர் எப்படி இப்படி பண்ணலாம் இவர் எப்படி அப்படி பண்ணலாம் ஏ அறிவு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் சரி நீ அதை புரிஞ்சுக்கணும் அது எப்படி கிருஷ்ணர் அப்படி பண்ணலாம் ஏய் அறிவு கிருஷ்ணர் பண்ணது சரி அது எப்படி சரின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உன் அறிவை போகும் எப்படி சரின்னு புரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய அறிவை நீ சரி பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் சாஸ்திரத்தை அவர் எப்படி அப்படி பண்ணலான்னு கேள்வி வந்துச்சுன்னா இன்னும் தலையில் ரிப்பேர் இருக்கு அப்படின்னு அப்படி அவர் எப்படி வாழ்ந்தாலும் கூட அவர் மீண்டும் பிறப்பது இல்லை யாரெல்லாம் இந்த நிலைக்கு வராங்களோ அவங்கெல்லாம் அதாவது ஞானின்னா ஏதோ ஒரு கொம்பு அவர் மட்டும் இப்படி ஆயிடுன்னு அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம்லாம் இல்லை நீ வேண்டாம் அப்படி ஆயிக்கோ அவ்வளோதான் யார் வேண்டாம் என்ன எல்லாருமே எல்லாருமா நீயா இருப்பதும் கடவுள் தான் அப்போ நீயும் இந்த ஞானத்தை அடைஞ்சு வீடு திரும்புறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நீ திரும்பிக்குவோம் பிரச்சனை இந்த ஞானம் தான் ஞானம் மோட்ச சாதனம் இந்த ஞானத்தை அடைந்தவன் இப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டவன் மீண்டும் பிறப்பதில்லை இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னா வேற எந்த ரெண்டாவது வழியும் கிடையாது மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஞானத்தை அடையிறதை தவிர வேறு ரெண்டாவது வழின்னு ஒன்றும் கிடையாது மீண்டும் வந்து பிறப்போம் அமோகமாக கழுதையா குதிரையா நாயா நிறைய நண்டா வண்டா நல்லபடியாக வந்து பிறந்து சுற்றி அடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் மனுஷனாக எங்கேயாவது ஒரு கிறுக்குகளோட குடும்பத்தில் பிறந்து அடியை வாங்கி உதையை வாங்கி அமோகமாக வாழ்ந்து எங்கேயும் போய் கழுத்தை நீட்டி முடிச்ச போட்டு அதுக்கப்புறம் சச்சரவோடு வாழ்ந்து அமோகமாக ஏதாவது ரெண்டு கிறுக்க பெற்று அப்புறம் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு சௌக்கியமாக வாழ்க்கை பூரா சண்டை போட்டுக்கிட்டு எத்தனையோ கூடி பிரிவு சுற்றி சுற்றி வரலாம் தப்பு கிடையாது மனம் போல் வாழ்வு அவங்கவுங்களோட விருப்பம் போல தான் வாழ்க்கை ஃபேனை குறைக்கலாம் இப்போ அங்கே இருக்கா கண்ட்ரோலு நான் காலையில் இதை பிடிச்சி திருப்பிட்டு இருந்தேன் சரி சரி வாங்க உட்காருங்க எனக்கு அது தெரியல காலையில் ஸ்பீடு குறைக்கிறதுக்கு நான் அதை திருப்பிட்டு இருந்தேன் நீ பார்க்கலையே சம்ஸ்கிருத கிளாஸில் நான் போய் திருப்பி குறைச்சிக்கிட்டு இருந்தேனே நீ கவனிக்கலையா யாரும் நான் அதை குறைச்சி குறைச்சி பார்த்தா ஒன்றும் குறையவே இல்லை ஃபுல்லாக குறைச்சிட்டு குறையவே இல்லை சரி இது இப்படி தான் போல இருக்கு <laughs> ययेवं वेत्ति पुरुषम् प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे, ध्यानेन आत्मनि पश्यन्ति தியானத்தின் மூலமாக தன்னில் ஆத்மாவை பார்க்கிறார்கள் அப்படின்னா என்னென்னா பார்க்கிறார்கள்னா இந்த இடத்துலலாம் பார்க்கிறார்கள்லாம் பார்த்துட்டாங்கன்னு இல்லை பார்க்க பார்க்கறதுங்கிறது அங்கே தான் அதுதான் உபதேசத்தின் மூலமாக ஞானம் அடைந்து தான் உண்மையை பார்க்க முடியும் அப்படின்னா என்னென்னா இந்த நிலையில் இருந்து கொண்டு பயிற்சி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உண்மையை பார்க்க பார்க்க முயற்சித்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறத தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் உள்ள டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம் படிச்சுட்டு இருந்தா டாக்டர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கான் இன்னும் ஆகலை படிக்கிறான் படித்தான் படித்தான் படிக்கிறான் படிப்பான் இன்னும் படிப்பான் சம்சாரம் மின்சாரத்தில் பத்தாம் கிளாஸ் படித்தா படித்தா படித்தா இன்னும் படிப்பான் அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அர்த்தத்தில் தான் பார்க்கிறார்கள் இருக்கே தவிர இவங்க என்ன நினச்சிக்க வேண்டியது இவங்க உடனே அப்படியும் பார்க்கலாம்னு நினச்சிக்க வேண்டியது அப்படி கிடையாது ஏதாவது நம்ம பழமொழி உதாரணமாக தமிழில் ஒரு பழமொழி இருக்குது என்ன இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாச்சு நீங்கள் ஒரு வேலை யாராவது கேட்டு நம்ம பதில் சொல்லியிருக்கலாம் தெரியல திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்திங்கிறாங்களே அது உண்மையா சார் அப்புறம் என்ன காசிக்கு போயிட்டு வந்தால் முக்திங்கிறாங்களே உண்மையா அப்புறம் என்ன விஷ்ணு சகசரநாமம் படித்தா முக்தின்னு போட்டிருக்கேன் கடைசியில் அது உண்மையா ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் படித்தா அப்புறம் என்ன திருவாச்சகம் தேவாரம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கும் இதை தினசரி ஓதுவோம் முக்தி அடைகிறான்னு வரும் அப்படின்னா இதை படித்தா முக்தி வந்துடுமா அப்படின்னா திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தின்னா பஸ்ஸு கண்டக்டர்லாம் எத்தனை தடவை முக்தி அடைஞ்சிருப்பார் என்ன எத்தனை டிக்கெட்டுப்பா ரெண்டு திருவண்ணாமலை அதுவும் ரெண்டு திருவண்ணாமலை ரெண்டு திருவண்ணாமலை சார் பக்கத்தில் இருக்கிறது யாரு என் பையன் சார் வயசு என்ன எட்டு சார் அப்ப ரெண்டரை திருவண்ணாமலை அப்ப எவ்வளவு முக்தி ஸோ திருவண்ணாமலை முக்தி நினைச்சாலே முக்தின்னா அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க திருவண்ணாமலை நினைச்சிக்கிட்டு தான் இருக்கான் எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்னா நீ முதல்ல திருவண்ணாமலைன்னு நினை அப்புறம் அதில் ஆசை வரும் அப்புறம் போயிட்டு சுற்றிட்டு வருவேன் அப்புறம் அடிக்கடி போய் சுற்றுவேன் அங்கே யாராவது ஒரு சாமியாரை பார்ப்பேன் அவருடைய பழக்கம் வரலாம் அவருக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு வைப்பேன் வைதிகம் புண்ணியம் வரும் அந்த புண்ணிய பழத்தில் அந்த பிறவியோ இன்னொரு பிறவிலோ ஒரு ஞானியை போய் அடைவேன் அவர் உபதேசம் பண்ணுவார் மோட்சத்தை அடைவேன் அப்படிதான் அப்படிதான் தேவாரம் திருவாச்சம்லாம் இதெல்லாம் படித்தா முக்தியாங்க படித்தா உடனே முக்தின்னா அப்புறம் எதுக்கு எல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்தா தேவாரம் திருவாசகம் படிக்க கோயிலுக்கே போக வேண்டாம் ஏன் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே முக்தி அடைஞ்சிக்கலாம் வீட்லேயும் படிக்க வேண்டாம் பஸ்ஸில் போயிட்டே படிச்சுக்கிட்டே போயிட்டு முக்தி அடைஞ்சிக்கலாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் என்னென்னா ஊக்குவிக்கும் சொற்கள் ஊக்குவிக்கும் பேச்சு அதனுடைய உண்மை என்ன அதெல்லாம் படிக்க படிக்க படிக்க படிக்க நீ வைதிகம் புண்ணியத்தை சம்பாதிப்ப அந்த புண்ணியத்தை வச்சுக்கிட்டு ஒரு குருஜி அடைவ அவர் உபதேசம் பண்ணுவார் ஒரு வேலை எதேச்சியாக நீ முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்ப அப்போது அப்படி முடிச்சுக்கிட்டு இருந்து ஒருவேளை அது புரிஞ்சாலும் புரியும் அப்படி ஒருவேளை புரிஞ்சுதுன்னு வச்சுப்போமே ஒருவேளை நீ அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒருவேளை ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் நடக்கலன்னா வேஸ்டா வேஸ்ட் கிடையாது அந்த புண்ணிய ஸ்டாக்ல இருக்கும் இன்னொரு பிறவியில் இதெல்லாம் நடக்கும் சரியா அதனால தான் சொன்னது இதெல்லாம் படித்தா முக்தின்னு அதனால் அதை படித்தா உடனே முக்தின்னு இல்லை கடைசியாக முக்திக்குள்ள ஸ்டெப் இதெல்லாம் அதனால தான் இந்த இடத்துல தியானேன ஆத்மனி பஷ்யந்தி தியானத்தின் மூலமாக தன்னில் அந்த உண்மையை பார்க்கிறார்கள்னா அப்படின்னா தியானம் பண்ண பார்த்துருவான்ல தியானம் பண்ண பண்ண பண்ண மனப்பக்குவம் வருகிறது அந்த மனப்பக்குவம் என்ன செய்து சொல்லப்பட்ட உபதேசத்தின் பொருளை பார்க்க வைக்கிறது உண்மையை பார்க்க வைக்கிறது தியானம்ங்கிறது ஒரு மனப்பக்குவம் அது ஒரு சத ஒரு லெவல் வரைக்கும் தயார் பண்ணுது ஒருத்தர் அந்த லெவல் தயாரான மனசில் இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ண கிளிக் ஆகுது கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா ஸோ தன்னுடைய புத்தியினால் ஆத்மாவைன்னா இந்த இடத்துல பரமாத்மாவை ஆத்மான்னு சொன்னால் இடத்துக்கு இடம் பொருள் மாறும் ஆத்மன்னா ரெண்டு அர்த்தத்தில் இருக்கும் சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா ரெண்டு அர்த்தம் என்ன இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஒன்று ஜீவாத்மாவாகவும் இருக்கலாம் இன்னொன்று பரமாத்மாவாகவும் இருக்கலாம் ஜீவாத்மானா எது இந்த சூக்ம சரீரம் அல்லது அந்தகரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரமாக இருப்பது ஜீவாத்மா அவன் தான் அவன் தான் யாரு பெட்டி தூக்குறவன் எந்த பெட்டி பேக்கேஜ் புண்ணிய பாவம் முட்டையை தூக்குறவன் பிறவி பிறவியாக தூக்கிட்டு போகிறவன் அவனுக்கு பேர் என்ன ஜீவாத்மா ஸோ இந்த ஆத்மாங்கிற வார்த்தை அதுவாகவும் இருக்கலாம் அல்லது பரமாத்மாவாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் கேச்சித்து சிலர் ஆத்மனா ஆத்மானம் அப்படி ஆத்மாவால் ஆத்மாவை பார்க்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஜீவாத்மாவை பயன்படுத்தி பரமாத்மாவை பார்க்கிறான் ஜீவாத்மன் என்ன சூக்ம சரீரம் அவனுடைய அப்படின்னா அவனுடைய அந்த கரணத்தின் மூலமாக அந்த அந்த கரணமாக இருக்கும் பரமாத்மாவை தரிசிக்கிறான் தியானத்தின் மூலமாக என்ன உபதேசம் நடந்து தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்து சொல்லப்பட்ட உபதேசத்தின் சரியான பொருள் கேட்ச் ஆகும் உபதேசம் ஆயிடுச்சு அப்புறம் நாள் ஆகுது உங்களுக்கே தெரியும் அப்புறம் திடீர்னு திடீர்னு பார்த்தா அப்புறம் ஒரு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஆமாம் அன்னைக்கே சொன்னாரே இதுதானே அதுன்னு புரியுது ஸோ அது தியானம் உபதேசம் நடந்துச்சு அந்த மனப்பக்குவம் இல்லாமல் அப்போ மிஸ் பண்ணியிருந்த பொருளை திரும்ப தியானம் பண்ண பண்ண அந்த பொருளை போய் கேட்ச் பண்ணுறான் அல்லது நல்லா தியானம் பண்ணி பண்ணி உபதேசம் நடக்கிற இடத்துல போய் உட்கார்றான் இந்த மனப்பக்குவம் அந்த உண்மையை பார்க்க வைக்கிறது உடனடியாக அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த வரிக்கு பொருள் அதனால தான் தியானம் தியானத்தின் மூலமாக ஞானம் அடைகிறாருன்னா தியானம் வெறும் சும்மா வெறும் தியானம் பண்ணாலும் ஞானம் வந்துடாது பல பேர் அதை நினச்சிக்கிறாங்க சும்மா இவனே ஒரு பிடிச்சி வச்ச இடியப்போம் இவன் போய் உட்காந்து தியானம் பண்ணுறான் காலையில் நாலு மணிக்கு அதெல்லாம் ஒன்றும் வராது அதெல்லாம் ஸோ இந்த உபதேசம் தான் ஞானத்துக்கு சாதனம் தியானம் அதுக்கு உதவி செய்யக்கூடியது அந்த விதத்தில் இது சொல்லியிருக்கிறாங்க அப்படி அப்புறம் ரெண்டாவது அந்நே சாங்கியேன யோகியேன இன்னொருத்த எந்த நிலையில் இருக்கிறான்னா இப்போதான் உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கா ஒருத்தன் உபதேசத்தை கேட்டு தியானம் பண்ணிட்டு உண்மையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இன்னொருத்தன் இப்போதான் உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் நிலையில் இருக்கிறான் எவ்வளோ கேட்டும் புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு அதனால திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டு இருக்கிறான் அல்லது இப்பதான் புண்ணிய பலம் கை குடிச்சு உபதேசத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அவனு என்ன இந்த உபதேசத்தை கேட்டுட்டு அவனுக்குள்ளேயும் தியானம் வளரும் தியானம் வளரும் அப்புறம் அந்த தியானத்தின் மூலமாக தியானத்திற்கு பிறகு பக்குவப்பட்ட மனதில் இருந்து கொண்டு இந்த உண்மையை பார்க்கிறான் அப்படி அந்த ஸ்டெப்பை தாண்டுவான் ஆனால் இப்போ என்ன சாங்கியன யோகியன சாங்கியம்னா என்ன சாங்கியம்னா உபதேசம்னு அர்த்தம் இந்த ஞான உபதேசம் அது பேர் சாங்கியம் அதன் அந்த யோகத்தின் மூலமாக உபதேசத்தை சே கேட்பதின் மூலமாக இந்த ஞானத்தை அடைய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் கர்ம யோகியனச்ச அப்பரே அப்பரேன்னா மற்றவர் சிலர் ச என்ன வேறு சிலர் அப்படின்ட்டு அர்த்தம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கர்ம யோகியன்னு இந்த உண்மையை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் கர்ம யோகம் கர்ம யோகம்னா எது பஞ்சமகா யஜ்யங்களை செய்தல் பஞ்சமகா யஜ்யங்கள்னா என்ன ஞாபகம் இருக்கா நல்ல வேலை அப்படி சண்டை போடுதல் குளித்தல் அப்புறம் என்ன சம்பாதித்தல் அப்புறம் சினிமாவுக்கு போதல் ஓட்டல் போதல் இப்படி பஞ்ச மகா யஜ்யங்கள் ஸோ தெய்வ யஜ்யம் பித்திரு யஜ்யம் ரிஷி பிரம்ம யஜ்யம் மனுஷ யஜ்யம் பூத்த யஜ்யம் மகா யஜ்யங்களை செய்வதே குடும்ப வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு வாழுதல் கர்மயோகம் ஸோ இதை கர்மயோகமாக செய்யணும் அப்படின்னா என்ன பஞ்ச மகா யஜ்யங்களை தெய்வ சாட்சியாக வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு ஐந்து யஜ்யங்களையும் சிறப்பாக செய்வேன் உத்தம கர்மங்களை இன்னும் இன்னும் எப்படி நிறைய செய்யறதுன்னு பாரு இன்னும் இன்னும் எப்படி அதிகமான புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுன்னு பாரு அப்புறம் இன்னொன்று என்ன சம்பாதிக்கணும் அது மூலமா மனப்பக்குவம் வைதிக்கம் புண்ணிய பலம் வைதிக்கம் மனப்பக்குவத்தை எப்படி சம்பாதிக்கிறது ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லு எது நடந்தாலும் கவலைப்படாது எது வந்தாலும் கவலைப்படாது எது போனாலும் கவலைப்படாது யார் எப்படி இருந்தாலும் கவலைப்படாது ஒன்றும் கண்டுக்காது கண்ணை மூடிட்டு பஞ்சமகா யஜ்யங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு எப்படி இன்னும் அதிகமாக செய்கிறதுன்னு திட்டம் போடு எப்படி இன்னும் அதிகமான புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுன்னு பாரு எப்படி பாப்ப கர்மங்களை குறைக்கிறதுன்னு பாரு எப்படி என்னால் இன்னொருத்தருக்கு என்னை சார்ந்த ஒருத்தருக்கு கஷ்டம் வராமல் இருக்க முடியும் அப்படின்னு பாரு எப்படி இன்னொருத்தருக்கு என்னை சார்ந்த ஒருத்தருக்கு என்னால் வரக்கூடிய சிரமத்தை குறைக்க முடியும் உடல் செயலாலோ பேச்சினாலோ எண்ணங்களாலோ என்னால் இன்னொருவருக்கு எந்த விதத்திலும் மன கஷ்டம் வந்துடக்கூடாது இதான் ஈஸ்வர அர்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக செய்யும் உடலால் பேச்சால் மனதால் என்ன இந்த பொருள்கள் வைக்கிறோம் எப்படி இருந்தால் இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்த்து வைக்கணும் அது மாதிரினா உடலால் பேச்சினால்னா எப்படி பேசினால் இன்னொருத்தர் மனசு கஷ்டப்படாது எப்படி பேசினால் அவருக்கு இன்னும் தெளிவாக புரியும் எப்படி பேசினால் அவர் சந்தோஷப்படுவார் எப்படி பேசினால் அவர் சிரமத்தை விட்டு வெளியில் வருவார் எப்படி பேசினால் அவருக்கு இன்னும் சந்தேகம் தீரும் அப்படி மற்றவர்களை சௌகரியப்படுத்துமாறு பேசும் மற்றவர்களை காயப்படுத்துமாறு பேசாமல் பாப்பங்களை சம்பாதிக்காதவாறு பேசு புண்ணியங்களை சம்பாதிக்குமாறு பேசு இது பேச்சினால் மனதினால் காயேன வாச்சா மனசான்னு பார்த்துருப்போம் என்ன மனசன்னா என்னது என்ன என்னங்க ஈஸியானதுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டு கஷ்டமானதை எங்கள்கிட்ட கேட்குறீங்க மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருத்தல் ஒன்று இன்னொன்று என்னென்னா நான் வந்து சுப்பிரமணிய பற்றி ஏதோ ஒரு கருத்து இருக்கு அவன் அப்படிதான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் சுப்பிரமணிய கேள்விப்படுறான் நான் சுப்பிரமணிய பற்றி இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது கேள்விப்பட்டது சுப்பிரமணிய மனசு கஷ்டமாயிடுச்சு அப்புறம் வர சுவாமி நான் அப்படி இல்லைங்க நீங்கள் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் எங்கேயோ பேசிகிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அப்படி இல்லையே ஏய் அது எப்படி இல்லைங்கிற இல்லைங்க சுவாமி இது இப்படியாச்சு அது இப்படியாச்சு இதுதான் நான் செஞ்சேன் நீங்கள் என்ன இப்படி நினச்சி அடடா அட கடவுளே தப்பாக நினச்சிட்டேனே நீங்கள் ஏங்க இப்படி நினச்சிங்க நீங்கள் வேறு நாலு பேர்கிட்ட சொல்லிட்டீங்க எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நினைவினால் இன்னொரு நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒருத்தனை பற்றி அது உண்மைக்கு புறம்பானது நானா அவனுக்கு நான் அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அது தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி உண்மைக்கு புறம்பானதை நினைப்பதே தவறு அப்போ மற்றவங்களை பற்றி கருத்துக்கள் எல்லாம் மனசில் வரும்பொழுது முடிவு பண்ண முடியாது அது பெரிய பாப்ப காரியம் எனக்கு தெரியும் அவன் வேணும்னே இப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா நினைக்கக்கூடாது அவன் என்ன நினச்சிட்டு பண்ணானோ எனக்கு தெரியாது போதும் பாட்டில் போட்டு உடைச்சா எனக்கு நஷ்டமாயிடுச்சு வேணும்னு தானே உடைச்சிருப்பான் அவன் வேணும்னு உடைச்சானோ இல்லை தெரியாமல் உடைச்சானோ ஆனால் ஒருவேளை தெரியாமல் உடைஞ்சிருந்தா அவன் வேணும்னு நான் உடைச்சேன்னு வச்சுப்போம் என்னாச்சு தப்பாக போச்சு கரெக்ட் அது பாப்ப காரியம் அப்படின்னா நான் என்னதான் நினைக்கிறது என்னன்னு தெரியல உடைச்சா உடஞ்சி போச்சு இல்லை அவன் வேணும்னு தான் உடைச்சிருப்பான் ஏய் நூற்றுக்கு நூறு உறுதியாக சொல்ல முடியுமா நான் உறுதியாக சொல்கிறேன் அவன் அப்போ எப்பயுமே தான் அவன் அவன் வேணும்னு எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஏ அது சரி அவன் அப்படி வேணும்னு தான் உடைச்சான்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா இல்லை இல்லை அப்படி தான் உடைச்சிருப்பான் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு சத்தியமாக சத்தியமாக சொல்கிறேன் அப்புறம் கூப்பிட்டு விசாரித்து பார்த்து எல்லாத்தையும் வச்சு பார்த்தா வேணும்னு உடைக்கலாம் இப்போ என்னச்சு பார்த்தியாப்பா இல்லை நான் ஏதோ தெரியாதனமா அப்படின்னு நினச்சிட்டேன் என்ன தெரியாதனமா நினச்சிட்டேன் அப்புறம் ஏன் வீம்பு பேச்சு பேசணும் கரெக்ட் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே கூடாது அப்படின்னா அது நினைச்ச பாபகாரியம் அப்படின்னா என்ன செய்யணும் முடிவெடுக்காத அவன் வேணும்னு தான் உடைச்சிருப்பான் பேசாத நினைக்காது நினைக்கவே நினைக்காது எனக்கு தெரியல எனக்கு தெரியாத வரைக்கும் நான் ஏன் அவன் வேணும்னு உடைச்சான்னு நினச்சிக்கணும் என்ன தெரிஞ்சவரே பார்க்கல இல்லை அவன் மறைச்சிக்கிட்டே இருந்தானா மறைச்சா மறைச்சிட்டு போகிறான் ஒருவேளை அவன் வேணும்னு உடைச்சிருந்தானா பரவாயில்லை அது உனக்கு தெரியாத வரைக்கும் அதை நம்பாதான் அது உண்மைன்னு நிரூபணம் ஆகிற வரைக்கும் அதை நம்பாத அப்போ நான் நம்பி நம்பாம இருந்திருந்து திரும்ப ஏமாந்தேன்னா நீ திரும்ப ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய நினைக்கிற அதை செஞ்சுக்கோ அதான் மனதில் தூய்மையா இருக்கும் அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் வந்து தப்பாக நினைக்கிறதே தப்பு தப்பு இல்லாமல் ஒரு வேளை போச்சுன்னா அது மிகப்பெரிய பாப்ப காரியம் தேவையில்லை அவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறான் நமக்கு என்ன நம்ம வந்து அவன்கிட்ட ஒதுங்கி எடுத்துகிட்டு போகிறோம் என்ன அவன் எப்படி எடுத்துகிட்டு போகிறான் நமக்கு அவனுக்கு தப்பாக இருக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அவன் வாழலாம் அவனுக்கு பாவம் சம்பாதிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவன் சம்பாதிக்கலாம் எனக்கு சரியாக வாழறதுக்கு சரியாக பேசுறதுக்கு சரியாக நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் இருக்கிறேன் கரெக்ட் காயேன வாழ்ச்சா மனசா மூன்று நாளும் கிளீன் யாரையும் அனாவசியமாக தப்பாக நினைக்க வேண்டாம் இவர் அநேகமாக ஏமாத்துவார்னு நினைக்கிறேன் இவர் அநேகமாக பொய் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் இவர் அநேகமாக எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன் எடுத்தாருன்னு உறுதி ஆகாத வரைக்கும் நினைக்காது சந்தேகப்படலாமா படக்கூடாதா சந்தேகப்படுறது தப்பு கிடையாது வீட்டில் ஒரு பொருள் காணும் அநேகமாக இவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தேகம் வருது சந்தேகப்படலாமா கூடாதா சந்தேகப்படலாம் ஆனால் உறுதி பண்ணிக்காது அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த காரியங்களை திட்டம் போடாத அநேகமாக இவன் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறான் இவனை மாட்டி விடணும் அது செய்யக்கூடாது அநேகமாக இவன் எடுத்திருக்கலாம் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்போம் அவன் இல்லை இல்லை நான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யும் நான் பெட்டி போய் தேட போகிறேன் தேடு கோச்சிக்காதப்பா நான் வந்து உன் பெட்டி வந்து தேடிக்கிறேன் தேடு நான் பெட்டி போய் தேட போனால் வருத்தப்படுறோம் அது வருத்தப்பட்டுட்டோம் அதுக்கு தான் நீ முதலே மன்னிப்பு கேட்டுக்கோ அப்புறம் கோச்சிக்கிறானே கோச்சிக்கிட்டும் அப்புறம் என்னதான் பண்றது ஒருவேளை அவன் எடுத்துருக்கலன்னா கோச்சிப்பான் சரி எடுத்துக்காம நான் சந்தேகப்படுறதுக்காக கோச்சிக்கிட்டு என்னை விட்டு விலகி போறேன்னா போகட்டும் அப்புறம் என்னதான் பண்றது என்ன ஃப்ரெண்டை கோச்சிக்காத எனக்கு சந்தேகம் வருது நான் செக் பண்ண தான் வேண்டியிருக்கு கோச்சிக்காத இதனால உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு நினச்சிக்காத அது வேற இது வேற நான் செக் பண்ண தான் வேண்டியிருக்கு செக் பண்ணு எடுத்திருந்தான்னா என்ன செய்யணுமோ செய்யு ஃப்ரெண்டு இது போல் நீ எடுத்திருக்கிற இனிமேல் நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் போதும் இதை விட நம்ம முடிச்சுக்கலாம் நீ நல்லபடியாக உன்னுடைய இடத்துல இருந்துக்கோ நான் நல்லபடியாக என் இடத்துல இருந்துக்கிறேன் விளைவிக்கோ அவன் எடுக்கலைங்கிறது அப்புறம் தெரிஞ்சது கோச்சிக்காதப்ப நான் ஏதோ தெரியாமல் ஒரு செக் பண்ணேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னுடைய இயலாமை எனக்கு நெருக்கடி யாருன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல அதனால் எல்லாருமே செக் பண்ண வேண்டியது ஒன்றையும் பண்ணேன் நான் ஒன்று மட்டும் பண்ணலன்னா நாலு பேர் கேள்வி கேட்பாங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது நான் என்ன பண்ணுறது கோச்சிக்காத ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் நீ செஞ்சிருக்க மாட்டேன்னா ஆனால் என் தலையெழுத்து இப்படி இருக்குது செக் பண்ணணும் சொல்லிட்டு செக் பண்ணு அது சொல்கிறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வாட்சா பேச்சினால் என்ன பேசினால் இன்னொருவருக்கு சௌகரியமான சூழ்நிலையை பார்ப்பார் இன்னொருடைய மனம் சௌகரியமாக இருக்குமாறு பேசணும் வாய் மூடிட்டு உம்மனை முடிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியதை பேசணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும் நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல நன்றி சொல்லணும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய இடத்துல ஆசீர்வாதம் பண்ணணும் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவத்தை காட்டணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் மனசுக்குள்ளே வச்சுட்டு போகக்கூடாது அதே சமயம் நேர்த்தியான சிந்தனைகள் நேர்த்தியான பேச்சு காயன காரியங்களை செய்யும் பொழுது கிளீனாக செஞ்சு பழகும் எது எங்கே இருந்தால் நல்லது அந்த அங்கே கச்சா முச்சான்னு கண்ட இடத்துல போடாத அது கடந்துட்டு போகுது அப்படி நினைக்காது எங்கே இருந்தால் நல்லதோ அங்கே போய் எங்கே இருந்தால் பொருத்தமோ அங்கே போய் அதே முயற்சி பண்ணு கூடுமான வரைக்கும் நூற்றுக்கு நூறு சரியாகணும்னு சொல்லலை இப்பயே இந்த நிமிஷமே சரியாகணும்னு சொல்ல முயற்சி பண்ணு பத்து இருபது ஆகட்டும் இருபது முப்பது ஆகட்டும் முப்பது நாற்பது ஆகட்டும் மெல்ல மெல்ல ஆகட்டும் ஒரு வருஷம் ஆகட்டும் நாலு வருஷம் ஆகட்டும் எத்தனை நாள் வேணாலும் ஆகட்டும் ஆனால் இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் கற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிறப்ப அது எத்தனை நல்லா தான் என்ன என்ன அப்படி காயேன வாச்சா மனசா ஒன்றினாலும் இறை உணர்வுடன் ஈஸ்வர அர்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாகவே பார்க்க முடியும் காரியத்தை செஞ்சுட்டு நான் வீட்டை க்ளீனாக தான் வச்சுப்பேன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வேணால் என் வீட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் என் பெட்டியை செக் பண்ணி பாருங்கள் என் ட்ரெஸ்ஸை பாருங்கள் நல்லா முடிச்சு வச்சுருக்கேன் அது பத்தாது அதை நீ ஈஸ்வர பாவனையுடன் செய்தாயா அதுதான் செக்கிங் பாயிண்ட் ஈஸ்வர அர்ப்பணமாகவே செய்ய முடியும் பேசும்பொழுது செய்யும் பொழுது நினைக்கும் பொழுது இறைவா நான் உனக்காகத்தான் செய்கிறேன் வேறு எந்த காரணமும் இல்லை வந்த பலன்கள் எதையுமே ஈஸ்வர பிரசாதம் என்று பார்க்க முடிகிறதா இறைவா இவரிடமிருந்து வந்த சுகங்கள் துக்கங்கள் எல்லாம் உன்னிடமிருந்தே வந்தது எனக்கு வேறு பேச்சு கிடையாது என்று உனக்குள் செட்டில் நான் அப்படி பண்ணுறதுனால இன்னொரு நபர் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே நான் என்ன பண்ணுறது திரும்பவும் அதையும் செட்டில் பண்ணி ஈஸ்வர பிரசாதம் திரும்பவும் ஏமாத்தினா திரும்பவும் செட்டில் பண்ணி ஈஸ்வர பிரசாதம் நான் வாழ்க்கை பூரா ஏமாலியாக போயிடுவேன் எந்த வாழ்க்கையை பூரா நூறு வருஷம் டிக்கெட்டு போயிட்டு போகுது அட்லீஸ்ட் வரக்கூடிய பிரிவுகள் பலாயிரம் பிரிவு நல்ல விதமாக இருக்கும் அதனால இந்த ஏமாறுறது கிடையாது ஈஸ்வரான்னு எத்தனை தடவை சொன்னியோ அத்தனை தடவையும் சிறந்த புண்ணியம் அத்தனை பிறவிகள் நற்பிறவிகள் வரும் அது வந்து சந்தேகமே கிடையாது கண்ணை மூடிட்டு வாழ்ந்துட்டு கொண்டு அதான் சுதர்மத்தை செய் செஞ்சிகிட்டே போயிட்டு வேண்டியதான் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு தான் நம்ம ஞானிகள்லாம் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் என்ன இந்த மூணு குரங்கு பொம்மை ஒன்று கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு ஒன்று காதை மூடிட்டு உட்காந்துருக்கு ஒன்று வாயை மூடிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா என்ன சுதர்மத்தை தவிர மற்ற விஷயங்களை பார்க்கவும் பார்க்காதே அதனால சுதர்மத்தை கண்ணு மூடிட்டு செய்யணும் கண்ணு மூடிட்டு செய்யணும் எதை பத்தியும் கவலைப்படாது யாரோ எப்படியோ போறாங்க என்னமோ எப்படியோ நடக்குது உனக்கு என்னப்பா ஐயோ ஐயோ அவன் போய் அவன் வீட்டில் திருடிட்டானா அச்சுச்சோ ஏய் உனக்கு என்னப்பா நீ செய்ய வேண்டிய வேலை செய் அச்சுச்சோ திருடு போயிடுச்சு சரி அவன் வீட்டில் திருடு போனதை நீ உன் வீட்டு சொத்தை கொடுத்து பூர்த்தி பண்ணு அவ்வளோ கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லையே புரியுதில்ல அப்போ செவன்டின்னு உட்காந்துருக்கு என்ன என்ன முடியுமோ அதை பேசு நீயே சும்மா எப்போ பார்த்தாலும் கண்ணில் விளக்கண்ணை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே என்ன நடந்தது இங்கே என்ன நடந்தது அவன் என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான் உனக்கு என்ன தேவைகள் அதை அனுபவி உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அதில் முழு உரிமை இருக்கு உன்னுடைய காரியங்களை நல்லா செய்யறதுக்கு கண்ணை திறந்துட்டு உனக்கு சாராத விஷயங்களை பார்க்காதே உனக்கு சாராத விஷயங்களை இவன் கேட்காதே காது கொடுத்து கேட்காது ஊரில் எத்தனையோ குப்பை இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்து கொட்ட வேண்டியது எவனா இழிச்சவாயம் கிடைச்சானா அவன் காதில் உனக்கு ஒன்று தெரியுமா அங்கே என்னாச்சு தெரியுமா காதை குப்பை தொட்டி ஆக்க வேண்டியது நான் ரிஷிகேஷ் போனது எனக்கு ஒரு குருஜி கிடைச்சார் அவர் சொன்ன முதல் உபதேசம் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்பா ரிஷிகேஷுங்கிறது என்னென்னா இங்கே ஏகப்பட்ட சரக்கு இருக்குது கண்டவங்கள்லாம் கொண்டு வந்து உன் காதை குப்பை தொட்டி ஆக்குவாங்க உன்னுடைய காதை குப்பை தொட்டி ஆக்கிறதுக்கு அனுமதிக்காது அப்படின்னா அது உண்மை அது நம்ம காதை குப்பை தொட்டி ஆக்கிறதுக்கு கூடாது நம்ம காதை சு தூய்மையாக வச்சுருக்கோம் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டால் போதும் சும்மா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உள்ளே வாங்கிக்கிட்டு போட்டு புழுங்கிக்கிட்டு அப்புறம் அந்த எரிச்சல் இந்த எரிச்சல் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு அப்புறம் காதில் புகை புகையாக வருதுன்னா எதுக்கு வேண்டாம் வேணும் பேசாதே சுதர்மத்தை தவிர்த்த விஷயத்தை பேசாதே உன்னுடைய விஷயங்களை பேசு உனக்கு சம்மந்தம் இருக்குன்னா பேசு சம்மந்தம் இல்லையா விட்டுட்டு போ சும்மா ஏன் போட்டு வள வளர்ந்து பேசுகிற அதையும் இதையும் பேசிட்டு கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அளவாக பேசு தேவையான அளவுக்கு பேசு கச்சிதமாக பேசு ஆனால் தேவையானதை பேசு பேசாமே இருந்துடாத தேவையானது பேசணும் ஏன் சுதர்மத்தை செய்யு பார்த்துட்டோம் பரதர்மத்தில் தலையிடாதே மற்றவரை அனாவசியமாக பார்த்துட்டு இருக்காத அப்புறம் பாரு அப்புறம் ஒப்பிட்டு பாரு அவனுக்கு எவ்வளோ இருக்கு எனக்கு எவ்வளோ இருக்கு அவன் பாரு வாங்கிட்டான் நான் பாரு இன்னும் வாங்கல என்னைக்கு அவன் பாரு போன வருஷம் சைக்கிள் வேலைக்கு போயிட்டு இருந்தான் அவன் நேரம் அப்புறம் காதில் போவேன் எதுக்குப்பா வேண்டாத பேச்சு வேண்டாத கணக்கு இதெல்லாம் அனாவசியம் இதான் நேற்று பார்த்தோம்ல தன் தானே தன்னை அழித்து கொள்கிறார் இதனால யாருக்கு என்ன நஷ்டம் வேற யாருக்கும் நஷ்டம் இல்லை நினைச்சவனுக்கு தான் நஷ்டம் தன்னை தானே அவன் அழிச்சுக்கிறான் நினைச்சு நினைச்சு நினைச்சு தன்னை தானே கொலை பண்ணிக்கிறான் கண்டதெல்லாம் நினைச்சு நினைச்சு தன்னை தானே அழிச்சுக்கிறான் இதை விட கேவலமான வாழ்க்கை ஒன்றும் கிடையாது அப்போது முடி மூடு கண்ணை காதை வாயை மூடு சுதர்மத்தில் மனதை போடு அதுக்காகவே வாழ் இது பேர் தான் என்ன கர்மயோக வாழ்க்கை இந்த கர்மயோக வாழ்க்கையை பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிக்கிறார் கர்மயோக வாழ்க்கையை பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு சடங்கு இருக்குது அந்த சடங்குக்கு பேர் என்ன ஏமா இல்லையா கர்மயோக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு சடங்கு பண்ணி வச்சு அப்பா இன்னையிலேருந்து இந்த கர்மயோக வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விடுவாங்க என்ன சடங்கு அது கல்யாணம் அதான் கல்யாணம் ஆ அந்த சடங்கு தான் கல்யாணம் இன்னையிலிருந்து அக்னி சாட்சியா ஹே அக்னியே இன்றிலிருந்து நான் பஞ்சமகா யஜ்யங்களை எடுத்து செய்ய போகிறேன் உனக்கு சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு இந்த பையனும் பண்ணும் சத்தியம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம் மறந்துருப்பீங்க இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் மூணாவது இல்லை ரெண்டாவது நிலை கல்யாணம் ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு வந்துருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம சிலபஸில் ரெண்டாவது நிலை தான் கர்மயோகம்ங்கிறது ரெண்டாவது நிலையில் தான் சொல்லி கொடுக்குறோம் பஞ்சமகா இயக்கங்கள் ரெண்டாவது நிலையை சொல்லி கொடுத்துட்டு ஓ நான் தான் சொல்லி கொடுத்தேனா அவர் எடுக்கலையா அது சரி சரி அப்போ நான் எடுத்திருப்பானே இந்த ஊரில் அவர் எடுத்தார் ரெண்டாவது நிலையை ஆ எடுக்கலையா அது சரி சரி அப்படி கல்யாணம்ங்கிறது இந்த சடங்கு கர்மயோக வாழ்க்கைக்கு குடும்பம்ங்கிறது என்னது பஞ்சமகா யஜ்யங்களை செய்வதற்கு உள்ள கட்டமைப்பு தான் குடும்பம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது பஞ்சமகா யஜ்யங்களை செய்தான் குடும்பம் இன்னைக்கு என்ன நினச்சிக்கிட்டான் குடும்பம்னா லாட்ஜின்னு நினச்சிக்கிட்டான் சாப்பிட சாணி போட தூங்கிறதுக்கு அப்புறம் பிள்ளை பெற்றுக்க அப்புறம் யார் யார் டார்ச்சர் பண்ணணும் பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணணும் இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது இதுக்காக தான் குடும்பம் நினச்சிக்கிட்டான் அப்படி கிடையாது குடும்பங்கிறது எதுக்காகன்னா பஞ்சமகா யஜ்யங்களை செய்யதான் குடும்ப கட்டமைப்பு வேற எதுவும் கிடையாது இப்போ பஞ்சமகா யஜ்யங்கள் நிறைய செய்யறதுக்கு குடும்பம்ங்கிறது தவச்சாலை வீடுங்கிறது வீடுங்கிறது தவச்சாலை அதனால தான் இன்னும் குக்கிராமங்கள்லாம் நான் போயிருக்கேன் நிறைய ஊர்லெல்லாம் அங்கெல்லாம் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க என்ன அங்கே உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் சாலைக்குள்ளே வந்து உட்காருங்க அப்படிம்பாங்க சாலைக்குள்ளே வாங்க வீடுங்கிறது சாலை அப்படின்னா என்ன தவச்சாலை தவம் செய்கின்றார் பஞ்சமகா யஜ்யம்ங்கிற தவம் அதனால தான் இதுக்கு பேர் வீடுன்னு ஒரு பேர் வீடுன்னா என்ன வீடு பேரை அடைய உதவுவது அதுக்கு பேர் வீடு வீடு பேருனா என்ன மோட்சம் மோட்சத்தை அடைய உதவுவது வீடு வீடு பேரை அடைய உதவுவதால் இதுக்கு பேர் வீடு அதுக்கு ஏன் பேர் வீடு மோட்சத்துக்கு பேர் வீடுன்னு பேர் அதான் உண்மையான வீடு அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக இது டெம்பரரி வீடு ஸோ அதுக்கு பேர் ஏன் வீடு அதான் விடுபட்ட நிலை வீடு விடுபட்ட நிலை வீடு அது விடுவிப்பது வீடு இது அதனால விடுவிப்பதால் இதுக்கு பேர் வீடு இந்த வீட்டில இருந்து விடுபட்ட நிலை அடையணும்ல அதுக்கு பேர் வீடு அது ரெண்டும் வீடு தமிழ் தமிழ் விடுவிப்பது வீடு விடுபட்ட நிலை வீடு அதனால தான் அதுக்கு பேர் வீடு பேரு எல்லாத்திலேருந்து விடுபட்டு கடவுளுடன் ஐக்கியமான நிலையை மோட்சம் அப்படி அதற்காகத்தான் குடும்பம் சும்மா இதை தவிர வேற எது தலையில் இருந்தாலும் அதெல்லாம் குப்பை புரிஞ்சுக்கணும் பஞ்சமகா யக்கியங்களை அதிகமாக செய்யும் நல்ல தெய்வ யக்கியம் பண்ணு குடும்பத்தில் நல்ல தினசரி நல்ல பூஜை இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் சுவாமி அலங்காரம் பண்ணணும் பூ வை பூச்செடி வை பூவால் அலங்காரம் பண்ணு டெய்லி பண்ண முடியலன்னா வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணு சுவாமி பார்த்தா அழகாக இருக்கணும் குழந்தைகள்லாம் பார்த்தா சுவாமி பார்க்கறதுக்கு ஆசை வரணும் அதே போல் பித்ரு ஐக்கியம் பண்ணு பித்ருக்களுக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ணு கண்ணை மூடிட்டு போ நமஸ்காரம் பண்ணு யாரு எங்கள் அப்பா சரியான லூசு சார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு நீ ரெண்டாவது நிலையில் தூங்கிட்டு இருந்தப்பே சொல்லியாச்சு அவர் பத்து விஷயத்தில் லூஸு நீ வேற பத்து விஷயத்தில் லூஸு ஸோ அப்பா அம்மா மாமனார் மாமியார் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி கணவன் அண்ணன் கேரளா இருக்கவங்களும் எல்லாம் போய் கண்ணை மூடிட்டு போக வேண்டியது ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர வேண்டியது தெய்வமே நீ கொடுத்த உறவுகள் இது எனக்கு தொல்லை கொடுப்பதை குறைக்கட்டும் நன்மையை கொடுப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுவோம் வேறு எதுக்கு தான் இது கூட இல்லைன்னா வேறு என்ன தான் வீடு அப்புறம் வீடுங்கிறது சும்மா சாப்பிட சாணி போகிறதுக்குன்னு நினச்சிக்கூடாது இதை செய்யணும் பிறந்த நாள் ஒருத்து பெரியவங்களை போய் பாரு பாத பூஜை பண்ணு நல்லா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்மளும் பண்ணணும் வெக்கப்படக்கூடாது அந்த வெக்கத்தை முறிக்கிறதுக்கு தான் வீடு அப்புறம் என்னைக்கு தான் வெக்கம் போகும் என்னைக்கு தான் கூச்சம் போகும் என்னைக்கு தான் தயக்கம் போகும் சொல்லு நீ எத்தனை ஆயிரம் பிறவிக்கு தள்ளி வைக்கிறது ஏற்கனவே ஐம்பத்தோரு பிரம்மாஜியை பார்த்தாச்சு இப்போ ஐம்பத்தி ரெண்டாவது பிரம்மாஜி இன்னும் எத்தனை தான் நீ இருக்கிறதா இருக்கிற சொல்லு அது முதல்ல வெக்கத்தை விடணும் பிறந்த நாள் வருது கல்யாண நாள் வருது வருஷம் பிறப்பு வருது என்ன பண்ணும் கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு போ வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் பாதத்தில் பூ கொடு நமஸ்காரம் பண்ணு அந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும்னு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பித்ரு அதே போல் ரிஷி யஜ்யம் பிரம்ம யஜ்யம் பாராயணம் பண்ணு டெய்லி அதே போல் சாது சன்னியாசிகள் எங்கேயாவது பார்த்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் சாப்பிட அழைச்சிட்டு வரணும் பாத பூஜை பண்ணணும் முறையாக கவனமாக உட்கார வச்சு அன்போடு கவனமாக பரிமாறு அவர்கள் திருப்தி அடையுமாறு செய் போகும்போது தட்சிணை பண்ணி கொடுத்து நமஸ்காரம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அனுப்பி வை ரிஷியை அப்படி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாதுக்கள் சன்னியாசிகள் வரக்கூடிய வீடாக இருக்கணும் தேடு அடை எங்கேயோ கோயிலுக்கு கொடுத்துக்கு போகிற யார்கிட்டயா பழகு யாராவது சன்னியாசியை மாதம் மாதம் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா வாங்க சொல்லுங்கள் நம்மளால் சொல்ல முடியும் இவர் மாதம் மாதம் எங்கள் வீட்டுக்கு அமாவாசைனா வந்துடுவார் பௌர்ணமின்னா வருவார் வந்து சாப்பிட்டு போவார் இப்படிப்பட்ட தேடி கண்டுபிடிக்கணும் வரலையே வரலையேனா எப்படி வருவாங்க துணி வேணும் தீபாவளிக்கு என்ன பண்ணுற ஜவுளி கடைக்காரன் கொண்டு வந்து கொடுக்குறானே என்ன பண்ணுற தேடி தானே போகிற கத்திரிக்காய் வேணும் காய் கடைக்காரன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தேடி தானே போகிற என் பையனுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கறது தேடி கண்டுபிடிக்கிறல்ல ஒன்றுக்கு பத்து ஸ்கூலில் விசாரிக்கிறல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும் தேடி விசாரிக்கிறல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும் தேடி விசாரிக்கிறல்ல அப்படிதான் எதுவும் தேடணும் காணுமே காணுமே எங்க நானும் பார்த்தேன் ஒருத்தரையும் காணுமே மீதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறீல்ல வெளியூர் போகிற சினிமா தேட்டருக்கு வழி தெரியலன்னா எப்படியோ கண்டுபிடிக்கிறதில்ல அங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடுறோம் அதே மாதிரி தான் இதையும் தேடி கண்டுபிடிக்கணும் சாமியார் எங்கே உன்னையும் காணுமே நானும் பார்த்தேன் கண்டுபிடி உனக்கு தெரியல தேடினால் கிடைக்கும் உரிய முறைப்படி தேடினால் விசாரித்தால் கிடைப்பார்கள் எப்ப பார்த்தாலும் பண்ணணும் பண்ணணும் அது என்னன்னா வருஷம் அடிக்கடி பண்றது கல்யாணத்துலயும் பண்றோம் ஆனா இப்ப என்னன்னா கல்யாணத்துல மட்டும்தான் இருக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் பண்ணணும் எப்பவும் பண்ணணும் இந்த பிறவியில் பண்ணி வச்சா இன்னொரு எத்தனை முறை நீங்க வந்து முழு மனசோட நமஸ்காரம் பண்றீங்களோ பித்ருக்களுக்கு அத்தனை பிறவிகளுக்கு சிறந்த பெற்றோர்கள் கிடைப்பாங்க அதனால ஒரு ஒரு நமஸ்காரமும் நஷ்டம் கிடையாது நிச்சயமா லாபம் பண்ண வேண்டியது நமக்கு என்ன பண்ணி வைக்க வேண்டியதான் யாரோ எப்படி இருக்கட்டும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நம்மளை பெற்று வளர்த்ததுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மனசில் இருக்கிற சிக்கல் தீரும் இல்லைன்னா சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிச்சு அது உன்னை விடுவிக்காது பந்தம் அதான் பந்தம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீ எப்போ சொன்னியோ அப்பயே உனக்கு ஃப்ரீடம் இதுதான் ஒரு உதாரணம் பார்த்துருக்கோம் நம்ம சுப்பிரமணியிட்ட கோண்டு சொன்னான் டாய் நீ இனிமேல் ப்ளூ சட்டை போடக்கூடாது சுப்பிரமணியம் அடுத்த நாள் ப்ளூ சட்டை போட்டுட்டு வரான் இனிமேல் ப்ளூ சட்டை போடக்கூடாது சுப்பிரமணியம் அடுத்த வாரமும் புழு சட்டை போட்டு வரா இனிமே சொல்லுங்க இனிமே இந்த புழு சட்டை போடக்கூடாது சுப்பிரமணியம் அடுத்த வாரமும் புழு சட்டை போட்டு நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மனைவி நினைச்சிட்டியா இனிமே சொல்றேன் இனிமே புழு சட்டை போடக்கூடாது சுப்பிரமணியம் அடுத்த வாரமும் போட்டு நான் என்ன எத்தனை தூரம் பாரு என்ன என்ன மாங்காய் படையை நினைச்சிட்டியா தேங்காய் படையை நினைச்சிட்டியா இனிமே புழு சட்டை போடக்கூடாது சுப்பிரமணியம் அடுத்த வாரமும் புழு சட்டை போட்டுருக்கோம் இப்ப இப்போ பிரச்சனை யாருக்கு கோண்டுவுக்கா சுப்பிரமணிக்கா சொன்னவனுக்கு தான் பிரச்சனை சொன்னவனுக்கு தான் பிரச்சனை நீ எவ்வளோ ரூல் அடுத்தவங்களுக்கு போடுறியோ அந்த அளவுக்கு போடுறவனுக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் தற்கொலை அது வந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு நாள் வெடிக்கும் அப்போ தான் அது உள்ளுக்குள்ள மனநோய் உடல் நோய்களை எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப சிக்கலான நபராக மாற்றி விடுறாங்க தீர்க்க முடியாது அப்புறம் பிரச்சனை இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்குலாம் எப்போ தெரியுங்களா தெரியும் பிரச்சனை வந்து பூதாக்கரமாக ஆகி டமால் டுமால்னு எரிமலை வெடிச்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும் என்னமோ ஆச்சேன்னு முன்னாடியே தெரியாது அதாவது சில குதிரையை பற்றி சொல்லுவாங்க சில குதிரை இருக்கு நல்லா சூடு வச்சாதான் சரியாக ஓடும் சில குதிரை இருக்கு நல்லா ஊங்கி ஊங்கி அடித்தாலே ஓடும் சூடு வைக்கணும்னு அவசியம் இல்லை சில குதிரை இருக்கு தார் குச்சி போட்டால் தான் ஓடும் தார் குச்சின்னா தெரியாதா அந்த குச்சியில் ஊசி வச்சிருப்பாங்க அந்த ஊசியால் ஒரு குத்து வைப்பான் அப்போ தான் ஓடும் சில சில குதிரை இருக்கு சாட்டையால் அப்படி லேசாக அடித்தா ஓடும் அப்படி ஜென்டில் அடித்தா போகும் ஓடிடும் சில குதிரை இருக்குது சாட்டையோட நிழல் பட்டாலே அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும் எஜமானன் என்ன நினைக்கிறார் சாட்டையோட நிழலை புரிஞ்சுக்கிட்டே ஓடும் கிழக்க திரும்பணுமா மேற்க திரும்பணுமா அது நம்ம எந்த குதிரையா இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணோம் நம்ம தான் முடிவு பண்ணோம் சார் இந்த ஈஸ்வர பாவனையுடன் இதெல்லாம் செய்ய செய்ய செய்ய நம்ம நிழல் பட்டாலே புரிஞ்சிக்கக்கூடியவனாகும் அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பல பேர்லாம் இதில் புரிஞ்சிக்காமல் வாழ்க்கையை அழிச்சு அழிச்சிக்கிட்டு ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு அடுத்த பிரிவில் போய் நம்ம கலரியாக பிறந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருந்துட்டு போய்க்க வேண்டியது இப்படி கர்மயோகத்தை பயிற்சி செய்வது ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் இது கர்மயோகம்ங்கிறது எங்கே ஃபெயில் ஆனாலும் இங்கே தான் வர வேண்டிய இடம் இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஏன்னா நாக்பூர் மாதாஜி சொல்லுவாங்க என்னுடைய குருஜி அம்மா இந்த மரத்தில் ஏறும்பொழுது நீ எந்த இடத்துல வேணாலும் சறுக்கி விழலாம் தப்பு இல்லை விழர் தான் விழுற இந்த வலையில் விழுந்துப்போ இந்த வலையில் கர்மயோகம்ங்கிற வலையில் விழுந்துப்போ அது கூட இல்லை என்னை பாதுகாக்க அப்படி சொல்ற நிலை வந்துட வேண்டாம் கடைசியா விழுந்தால் விழ வேண்டிய இடம் கர்மயோகம் அதுதான் பாதுகாப்பு அதுக்கு கீழே ஒருத்தனுடைய மனசு போயிடக்கூடாது அப்படின்னா என்ன கர்மயோகம்னா ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதம் என்று அந்த இடத்துல தான் முக்கியமான ட்ரிக் இருக்கு அதை செஞ்சு பார்க்க தான் இந்த குடும்பம் வீடுங்கிற கட்டமைப்பு அதுக்காக தான் கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவனுடைய நோக்கமே என்ன கர்மயோகத்தை தான் கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கர்மன்னா சடங்குகள்னு அர்த்தம் எது சடங்குகள் இந்த பஞ்சமகா யஜ்யங்களும் சடங்குகள் அது என்ன செய்யுது யோகம் அது சேர்க்கும் கருவி எங்க மோட்சத்துடன் சேர்க்கும் அதனால் கர்மயோகத்தை பயிற்சி செய்யறது தான் குடும்ப வாழ்க்கை இன்னொன்னு நல்லா பயிற்சி பண்ணும் மனுஷ ஐக்கியம் பண்ணும் நம்மளால நாலு மனுஷங்க நல்லா இருக்கும் நம்மளால நாலு காக்கா குருவி நல்லா இருக்கணும் செடி கொடி மரங்கள் நல்லா இருக்கும் நாலு உயிர் நம்மளை பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய் அதுக்கெல்லாம் சேர்த்து சம்பாதி அதெல்லாம் உத்தம கர்மங்கள் உத்தம கர்மங்களை நன்றாக செய்ய தேவையான மத்தியம கர்மங்களை செய் மத்தியம கர்மங்கள்னா என்னன்னு பார்த்தாச்சு தொழில் வருமானம் இந்த ஃபார்முலா மனசில் பதிஞ்சிச்சுன்னா வேற எங்கே பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதனால தான் முன்னாடி காலத்திலலாம் ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் அதனால தான் கும்மணன் தலையை கொடுத்த கும்மணன் கும்மணன் கதை கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது தலையை கேட்டாலும் கொடுத்துருக்கா ஏன்னா பஞ்சமகா யஜ்யங்கள் இவர் வரார் இந்த ஞானி வரார் இவர் கேட்டானா இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் தலைவே கழட்டி கொடுக்க தயாராக அப்படி உறுதியாக கடைபிடி நிச்சயமா நஷ்டமே கிடையாது எப்படி கடைபிடிக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு கடைபிடிக்கணும் ஆனால் கர்மயோகம் வாழ்க்கை கர்மயோகம்னா ஆணவத்தோட செய்யறதில்லை அகம்பாவத்தோட செய்யறதில்லை கண்ணை மூடிக்கிட்டு ஈஸ்வர பக்தியோடு இறைவனுக்காகவே செய்கிறேன் என்கிற நினைவுடன் செய்ய வேண்டும் இறைவனை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்ற நினைவுடன் செய்ய வேண்டும் வந்த பலன்கள் எல்லாவற்றுக்கும் இறைவனை தவிர வேறு எதையும் காரணமாக பார்க்க போவது இல்லைங்கிற கண்ணோட்டத்தோட பண்ணும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ஆனால் இவர் என்னை தொல்லை பண்ணுறதே சொல்லாமல் சொல்லக்கூடாதா சொல்ல வேண்டியதான் சொல்லும்போது ஈஸ்வர அர்ப்பணமாக சொல்ல வேண்டியதான் இதுக்கெல்லாம் ரெண்டாவது நிலையில் பதில் சொல்லியாச்சு ரெக்கார்டிங்கில் இருக்கும் அதெல்லாம் என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதுதான் ஃபைட் பண்ணிட்டு ஃபைட் பண்ணணும் கோவப்படணும் பண்ணணும் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணமா ஈஸ்வரா மறந்துட்டா பண்ணிடக்கூடாது ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்ட்டு எல்லாத்தையும் செய்யணும் இந்த பயிற்சி செய்கிற இடத்துக்கு பேர் தான் என்ன கர்மயோகி நினைச்ச அப்பரே அப்படின்னு சொல்கிறார் இன்னும் சில பேர் கர்மயோகத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு இந்த ஞானத்தை அடைவதற்காக எல்லாம் இந்த ஞானத்தை அடையதான் இங்கே பாருங்க இங்கே இருக்குது அதுக்கெல்லாம் ஆதாரம் அப்போ இந்த லிஸ்ட்ல தான் கர்மயோகம் வருது கர்மயோகம் பயிற்சி பண்ணுறதுக்கு தான் குடும்பம் இப்போ குடும்பம்ங்கிறது எங்க இந்த லிஸ்ட்ல தான் ஒரு இடத்துல இருக்கு கரெக்ட் அப்போ மோட்ச சாதனமாக தான் குடும்பம் கொடுக்கப்பட்டது இது ஒன்றும் சச்சரவு சாதனம் இல்லை பொழுதுபோக்கு சாதனம் இல்லை லாட்ஜி கிடையாது குடும்பங்கிறது குடும்பங்கிறது தவச்சாதனம் அப்படி கர்மயோகியனச்ச அப்பரே அப்பரேன்னா வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த கர்மயோகத்தை கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் எதுக்கு இந்த ஞானத்தை அடைய அந்நிய நாத்மணி பஷ்யந்தி இருபத்தி நாலு கேச்சிதாத்மானமாத்மனா அந்நே சாங்கியேன யோகேன कर्मयोगेन चापरे अन्ये त्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः அந்நே து ஏவம் அஜானந்தக அந்நே வேறு சிலர் து வேறு சிலரோ அஜா ஏவம் இப்படி அஜானந்தக இப்படியெல்லாம் தெரியாமல் இதில் எதுவுமே தெரியாது இது ஏன் எதுக்கு என்னன்னு தெரியல இதெல்லாம் ஒன்றும் புரியல சார் எனக்கு ஆனால் என்ன பண்ணுறா சுருத்வான்யேபியக சுருத்வா கேட்டு எங்கேருந்து அந்நேபியக வேறு இதில் வேறு வேறு நிலையில் இருக்காங்கல்ல எல்லாம் பேசும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டு உபாசத்தே அவனுக்கு என்ன எனக்கு சாமி கும்பிட தெரியும் சார் அவ்வளோதான் நான் கும்பிட்றேன் நான் டெய்லி கோயில் போயிட்டு வந்துடுவோம் வாரம் வாரம் கோயில் போயிட்டு வந்துடுவேன் ஏதோ டெய்லி வீட்டில் சாமி கும்பிட்டுருவேன் தர தவற மாட்டேன் விளக்கேற்றிடுவேன் உபாசத்தே சாதாரணமாக வழிபாட்டு கடமைகளே செய்கிறான் அவ்வளோதான் அது பல காரணத்துக்கு இருக்காங்க என்ன சில பேர் தேவை வரும்போது வழிபடுவான் சில பேர் தேவை இல்லைன்னாலும் டெய்லி வழிபாடு செய்வான் அப்படி தெரியுது ஏதோ ஒன்று இறைவன்கிட்ட வரான் ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஏதோ நல்லது நல்லதுன்னு சொல்கிறாங்க சரி நம்மளும் கொஞ்சம் கும்பிட்டு தான் வைப்போமே அப்படி மற்றவர்கள்டேருந்து கேள்விப்பட்டு அதை மட்டும் செஞ்சு வைக்கிறான் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு தேப்பி சாத்தி தரந்தேவ அப்படிங்கிறார் தேப்பி அவர்களும் கூட ச அவர்களும் கூட அத்தி தரந்தேவ முழுமையாக தாண்டுகிறார்கள் நிச்சயமாக தாண்டுகிறார்கள் எதை இந்த பிறவி சக்கரத்தை அப்படின்னா மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு பதிலாக இதே செய்யணும்னு செஞ்சுட்டு போயிடலாமே நீங்கள் தான் அப்புறம் சொல்கிறீங்க வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போனால் போதுங்கிறீங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாள் போனால் போதுமா ஆ வருஷத்துக்கு ஒரு நாள் கூட போனால் போதும் ஆ திருவண்ணாமலை நினச்சா போதுமா நினச்சா போதும் அப்புறம் இதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு பைத்தியம் இந்த பசங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க நான் இதே செஞ்சுக்கிறேன் பரவாயில்ல செய் தப்பே இல்லை ஏன் இதை நீ இந்த பிரிவில் செஞ்சுன்னா இன்னொரு பிரிவு இல்லை இதை விட ஒரு ஸ்டெப் மேலே வரும் அதனால இதுல என்ன நினைச்சிக்க வேண்டியது பல பேர் இந்த புத்தகத்தை நேராக படிக்கிறவன் என்ன நினைச்சுப்பா ஓ இதுல எதை வேணாலும் செய்யலாம்னு நினைச்சுப்பா இதுல எதை வேணாலும் செய்யலாம் ஏ இதெல்லாம் படிகள் படிகள்னு தெரியாம டாக்டர் ஆகும்னா என்ன பண்ணணும் டாக்டர் ஆகும்னா எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகலாம் அல்லது ஹையர் செகண்டரி படிச்சு டாக்டர் ஆகலாம் அல்லது ஹை ஸ்கூல் டென்த்து ஸ்டாண்டர்ட் படித்தும் டாக்டர் ஆகலாம் அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தும் டாக்டர் ஆகலாம் அல்லது கேஜி படித்தும் டாக்டர் ஆகலாம் எல்கேஜி யூகேஜி அப்படியா பரவாயில்லையே ஆமாம் இது எப்படி இருக்கு ஆ இப்படிதான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் இதில் எதை செஞ்சாலும் மோட்சம் மோக்ஷம் நினைச்சிக்கணும் இதெல்லாம் படிகள் அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்தா தான் டாக்டர் ஆகலாமா ஆமாம் ஐயா அப்போனா டென்த்து படிக்கிறது வேஸ்ட்டா எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டாரு டென்த்து படித்தா தான் இங்கே போக முடியும் படிக்கணும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யும் சாதனங்கள் அப்படிதான் ஆனால் தெரியாமல் இங்கே மொழிபெயர்ப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்கும் என்ன இருபத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை சில மனிதர்கள் தூய்மையடைந்து நுண்ணிய புத்தியினால் தியானத்தின் மூலமாக இதயத்தில் பார்க்கிறார்கள் மற்றும் சிலர் ஞான யோகத்தின் மூலமாகவும் வேறு சிலர் கர்ம யோகத்தின் மூலமாகவும் பார்க்கிறார்கள் அடைகிறார்கள் அது பிராக்கெட்டில் அடைகிறார்கள் வேற போட்டான் நல்லா படிக்கணும் என்ற நிலையில் இருக்கிறார்கள்னு தான் போடணும் இந்த உண்மையை பார்ப்பதற்காக ஞானத்தை அடைவதற்காக இந்த நிலையில் இருக்கிறார்கள் ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்க நிலையில் இருந்துட்டு இந்த மார்க்கத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இந்த மார்க்கத்துக்கு பேர் தான் என்ன சன்மார்க்கம் மோட்ச மார்க்கம் வைதிக்கம் தர்மம் சனாத்தன தர்மம் ஹிந்து பண்பாடு பாரதிய பண்பாடு இதெல்லாம் இதுதான் ஸோ தேப்பி சா தரந்தியவ அவர்களும் நிச்சயமாக இந்த பிறவி பெருங்கடலை கிடைக்கிறார்கள் மிருத்யும் அத்தி தரந்தியவ மிருத்யுன்னா என்ன மிருத்தியும்னா மரணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பொதுவாக எல்லா விதமான வலி வேதனை துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சேர்ந்து மிருத்யு அதெல்லாம் பேர் மிருத்யு மிருத்யுங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை அர்த்தம் இருக்குது யம தர்மாவுக்கு பேர் மிருத்யு ஏன் அவர் தான் கஷ்டங்களையும் மரணங்களையும் கொடுக்குறவர் அவருடைய ஆட்கள் மூலமாக ஆஃபீஸ் பீப்புள் மூலமாக எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் அதனால் அந்த மிருத்துவை மிருத்யுவை தாண்டி செல்கிறார்கள்னா இவன் மரணம் இல்லாத நிலையை அடைகிறான் யாரு இவங்க எல்லாம் யாரு சுருத்தி பராயணாகா இந்த கேட்டகரியில் யார் எங்கே இருந்தாலும் இவங்களாம் சுருத்தியே சுருத்தினா வேதத்தையே லட்சியமாக கொண்டவர்கள் வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்தையே கத்தியாக ஏற்றுக்கொண்டவர்கள் எனக்கு தெரியாது சார் ஏ ஏமாந்து போயிடாத சாமியார் பேச்சை கேட்டு எனக்கு தெரியாது சார் வேதம் இப்படி சொல்லுது அவ்வளோதான் ஒருவேளை தப்பாக இருந்தால் இருந்தால் போட்டு வேதத்துக்கே வெளிச்சு சரிய தப்போ வேதம் சொல்லிடுச்சு எனக்கு வந்து வேறு பேச்சு கிடையாது ஏய் இப்படிலாம் இருந்தால் ஏமாந்து போயிடுவேன் பரவாயில்லை நான் ஓம் பேச்சை கேட்டால் ஏமாற மாட்டேங்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லை இல்லை நீ அதுக்கு போய் ஏமாறுற இது சரிப்பா நான் ஏமாறுறேன் சரி நான் அதை விட்டுட்டு ஓம் பேச்சை கேட்டேன்னா ஏமாற மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அதை சொல்ல முடியல இது ஒன்று வேதத்தின் பேச்சை கேட்டால் ஒரு பேச்சு வேதத்தின் பேச்சு வேண்டாம்னு விட்டா நீ எத்தனை பேர் பேச்சு கேட்கணும் ஆளுக்காள் டெய்லி காலண்டர் தினம் ஒரு தத்துவம் ஊர்ல யாரை திருப்பினா அவனும் ஆளுக்கு நாள் அட்வைஸ் ஆளுக்கு நாள் கருத்து நீ பைத்தியமாயிடுவ அது நிம்மதி கிடையாது எவன் பேச்சை கேட்கறது தெரியாது அப்புறம் எல்லாரும் பேச்சையும் கேட்டு கேட்டு அப்புறம் தொண்ணூறு வயசுல இருக்கு அவன் பேச்சை கேட்டு வீணாக போனேன் இவன் பேச்சை கேட்டு வீணாக போனேன் யார் பேச்சை கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் அதெல்லாம் கடைசியாக ஏமாந்து போனதான் மிச்சம் தொண்ணூறு வயசில் புத்தி வருது வேஸ்ட் வேஸ்ட் ஒரே பேச்சு வேதத்தின் பேச்சு எனக்கு தெரியாது சார் சாஸ்திரம் இப்படி சொல்லுது இதுதான் வாழ்க்கைன்னு அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு தெரியாது சார் சாஸ்திரம் இப்படி சொல்லுது இப்படி பாருங்க நான் அதனால் இப்படி தான் பார்ப்பேன் இப்படி தான் புரிஞ்சுக்கும் அதனால் நான் நல்லா இருந்தாலும் சரி ஏமாந்து போனாலும் சரி இது போதும் எனக்கு சுருத்தி பராயணாக வேதமே கதி வேதமே அடைக்கலம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மாதிரி எந்தெந்த நிலையில் இருந்தாலும் கட்டாயமாக தேப்பி சாத்தி தரந்தேவ அவர்கள் எல்லோருமே அத்தி தரந்தேவ நிச்சயமாக கடக்கிறார்கள் சந்தேகமே கிடையாது அந்யே துவேவமஜானந்தக श्रुत्वा श्रुत्वान्येभ्यः उपासते तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः यावत् सञ्जायते किञ्चित् सत्त्वं स्थावरजङ्गमम् क्षेत्रक्षेत्रसंयोगा क्षेत्रक्षेत्रसंयोगात् सारिङ्गेत्रज्ञसंयोगात् तद्विद्धि पर तद्विद्धि भरतर्षभ तद्विद्धि भरतर्षभ யாவத்து சஞ்சாயத்தே கிஞ்சித்து எதெல்லாம் தோன்றுகிறதோ சிறியதானாலும் பெரியதானாலும் எதெல்லாம் உன் கண் முன்னால் காட்சியாக வருகிறதோ உன் மனதில் காட்சியாக வருகிறதோ அதெல்லாம் சத்துவம் ஸ்தாவர ஜங்கமம் சத்துவம் தேவர்களோ நல்ல மனிதர்களோ ஞானிகளோ அப்புறம் மனிதர்களோ ஸ்தாவரம் தாவர செடி கொடி மரங்களோ ஜங்கமம் பிராணிகளோ ஆடு மாடுகள் அதெல்லாம் இடம் விட்டு இடம் மாறுறதுனால அதுக்கு பேர் ஜங்கமம் ஜங்கமம்னா நகரும்னு அர்த்தம் ஸோ இந்த புழு பூச்சிகள் ஆடு மாடு விலங்குகள்லாம் நகரக்கூடியவைகள் ஸ்தாவரங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நிலை பெற்று இருப்பவர்கள்னு அர்த்தம் ஸ்தாங்கிறதுக்கு அர்த்தம் நெற்றல் அப்படின்னு நம்ம நெத்தோ இன்னைக்கு பார்த்தோம் ஸ்தான் தான் நெற்றல் ஸோ ஸ்தாவரத்துக்கு நடக்க முடியல செடி கொடிலாம் நடக்கிறது இல்லை அதனால அதுக்கு பேர் ஸ்தாவரம் நிலையாக நின்றுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஜங்கமம்னா நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு பறந்து கொண்டு வாழ்பவைகள் ஸ்திதா ஸ்திதாங்கிறதும் அதுலேருந்து ஸ்தாங்கிறதுலேருந்து வர்றது தான் ஸ்திதா நிலை பெற்று இருப்பவர்கள் அதெல்லாம் ஸ்தானம் அதுலேருந்து தான் ஸ்தானம் அப்புறம் என்ன இருக்கு ஸ்தானு அப்படின்னா ஒரு தூண் ஸ்தானு மாலையன் அப்படின்னு பேர் ஸோ ஸ்தா அப்படின்னா நிற்பது ஸோ அப்படி இவைகள் எல்லாம் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித்து எதெல்லாம் தோற்றத்துக்கு வருதோ அது எல்லாம் க்ஷேத்திர கஷேத்திரஜ சயோகாத் இந்த க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜனும் சயோகாத் இணைவதால் க்ஷேத்திரம் பிரகிருதி க்ஷேத்திரஜன் புருஷன் இந்த ரெண்டும் சேருவதால் வரக்கூடிய காட்சிகள் இது தத் வித்தி இதை புரிந்து கொள் இதெல்லாம் காட்சிகள் மாத்திரம்தான் இல்லை வேற ஒன்றும் கிடையாது நேற்று பார்த்தோமே இந்த தண்ணீரும் லைட்டு வெளிச்சமும் சேர்றதுனால வர காட்சி சும்மா ஒரு காட்சி மாத்திரம் இல்லை வேற ஒன்றும் ரியாலிட்டி கிடையாது அப்படிதான் இங்கே இருக்கிற கூடிய காட்சிகள் எல்லாம் அந்த பிரகிருதி புருஷனுடைய இணக்கம் சேர்க்கை அதனால் காட்சியாக வருது மற்றபடி இதை வச்சுட்டு நீ பெருசாக டென்ஷனில் இருக்க கவலைப்படுறது ஒன்றும் கிடையாது அப்படி என்று புரிந்து கொள் பரத்த குலத்தில் பிறந்த ரிஷபனே அப்படின்னா அர்ஜுனா ரிஷபத்தை போன்று கம்பீரமானவனே அப்படின்ட்டு यावत् सञ्जायते किञ्चित् सत्वं स्थावरजङ्गमम् क्षेत्रक्षेत्रज्ञसंयोगात् तद्विद्धि भरतर्षभ समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यत्स्व विनश्यत्सु अविनश्यन्तं यः पश्यति स पश्यति யக பஷ்யத்தி யார் பார்க்கிறானோ சக பஷ்யத்தி அவன் பார்க்கிறான் என்ன வித்தியாசமாக இருக்கு இந்த உண்மையை யாரால் பார்க்க முடிந்ததோ அவன் பார்க்க வேண்டியதை பார்த்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் அவன் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அவன் ஞானி எதை பார்ப்பவன் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் வினஷ்யத்சு மாறுபவைகளில் அவினஷ்யந்தம் மாறாததை மாறிக்கொண்டிருக்கின்ற காட்சிகளுக்கு இடையில் மாறாமல் நிலையாக இருப்பது எது அதையே யார் பார்க்கிறானோ அவன் உண்மையை பார்க்கிறான் இப்போ மாறிக்கொண்டு இருக்கிறது எது காட்சிகள் எல்லாம் மாறுது என்ன கண்ணு முன்னால் பாட்டில் இருக்கு பாட்டில் போச்சு மொபைல் வந்துச்சு மொபைல் போச்சு புஸ்தகம் வந்துச்சு காட்சிகள் மாறிட்டே இருக்கு அப்புறம் குழந்தையா இந்த உடம்பு குழந்தையா இருந்துச்சு அப்புறம் சிறுவனாச்சு அப்புறம் வாலிபனாச்சு இளைஞனாச்சு அப்புறம் முதியவராச்சு அப்புறம் தாத்தாவாச்சு அப்புறம் குடுகுடுவாச்சு அப்புறம் சங்கு சக்கரமாச்சு ஸோ இது காட்சி இந்த உடம்பு ஆனால் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த நான் அப்படியே இருக்கேன் இந்த நான் என்ற வார்த்தைக்கு பொருளாக இருப்பது எது இறைவன் அந்த இறைவன் அந்த அறிவு வெறும் அறிவுன்னு பார்த்துருக்கோன்னா வெறும் அறிவு மனசு அதிலேயே வச்சுக்கிட்டு அதுதான் மாறாதது அதுதான் நான் அதுதான் இறைவன் அதுதான் பரமேஸ்வரா அந்த மாறுகின்றதுக்கு இடையில மாறாமல் இருப்பது நான் அந்த நான்லேயே மனசை வச்சுக்கிட்டு அதுதான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்லேயே மனசை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுதான் வினஷ்யத்சு மாறுபவிகளில் வினஷ்யந்தம் மாறாததை பார்ப்பவன் எக பஷ்யத்தி அதை யார் பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான் ஸோ இந்த உலகம் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் மாற்றங்கள் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகமாக இருப்பது கடவுள் அதை பாரு நீயே வேற என்னத்தையே போய் பார்க்குற சும்மா இருக்குங்கிறதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதா என்னமோ எப்படி இருந்துட்டு போகுது என்ன உலகமாக இருப்பது கடவுள் அது ஒன்று போதும் நானாக இருப்பது அதே கடவுள் அப்புறம் என்ன வேற என்னத்தை போய் பார்க்கறதுக்கு இருக்கு வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை பார்க்க வேண்டியதை பாரு சமம் சர்வேஷு பூதேஷு இந்த எல்லா பூத்தங்களிடத்திலும் சர்வேஷு பூத்தேஷு எல்லா பூத்தங்களிடத்திலும் பூத்தம்னா என்ன இருப்புக்கள் இருக்கின்ற விஷயங்கள் இந்த பாட்டிலும் ஒரு பூத்தம்னு அர்த்தம் பூத்தம்னா என்னமோ பாட்டிலு சேரு புஸ்தகம் நாற்காலி காற்று நெருப்பு மனிதன் நல்லவன் கெட்டவன் செடி கொடி மரங்கள் ஆடு மாடு கோழி கொக்கு திருடன் போலீஸ் அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறவன் தானம் பண்றவன் பக்தன் நாஸ்திகன் உதவி செஞ்சவன் தொல்லை பண்ணவன் எல்லாரையும் சமம் சர்வேஷு பூத்தேஷு இந்த எல்லா இருப்புகளிலும் அந்த வேஷத்தில் இருப்பது எது சமம் ஒன்று திஷ்டந்தம் பரமேஸ்வரம் அந்த ரூபத்தில் நிற்பது திஷ்டந்தம் அந்த ரூபத்தில் நிற்பது பரமேஸ்வரம் அவனையே பார் எஃப் பஷ்யதி ச பஷ்யதி எல்லா ரூபத்திலும் இருப்பது இறைவன் என்று யார் பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான் அல்லது பார்க்கும் திறமையை அடைகிறான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இதை பார்க்க பார்க்க பார்க்க என்னாவது இந்த கண் திறக்கிறது எந்த கண் ஞானக்கண் ஞானக்கண்ணா என்ன அதான் மூன்றாவது கண் அப்படின்னு நம்ம சொல்றோம் கிளாஸில் எடுத்திருப்போம் ரெக்கார்டிங்கில் கேட்டிருப்போம் சிவ சிவ வடக்கு மூணாவது கண் குங்குமம் இந்த இடத்துலாம் பார்த்துருப்போம் ஸோ ஞானக்கண் திறக்கிறது மெல்ல மெல்ல மெல்ல உண்மையை பார்க்க துவங்குகிறான் இந்த உண்மையை முதல்ல இந்த உண்மையை யார் பார்க்கிறானோ அவன் அந்த உண்மையை பார்க்கிறான் இதுதான் ஆரம்பம் இதை பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க மெல்ல மெல்ல முழுமையான ஞானத்தை அடைகிறான் समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यत्सु अविनश्यन्तं यः पश्यति स पश्यति समं पश्यन् हि सर्वत्र ओ ஏதாவது எழுதிச்சு உட்காரீங்களா சரி சமம் பஷ்யன் ஹி சர்வத்திர சமவஸ்திதமீஸ்வரம் நகி நஸ்யதி ஆத்மனாத்மானம் ததோ யாத்தி பராம் கதின் சமம் பஷ்யன் ஹி இந்த சமத்தை பார்த்து கொண்டே பார்ப்பதாலேயே அப்படின்னு அர்த்தம் சமம்னா என்ன எங்கும் நிறைந்து இருக்கும் ஒன்று அது பேர் சமம் அதுவாக இருக்கும் நிறைந்திருத்தல்னா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம் நம்ம கடவுள் எப்படி இருக்கிறார் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னா எப்படி இந்த அறையில் எப்படி புகை நீக்கமர நிறைந்து இருக்கிறதோ அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்புறம் எப்படி இந்த பீஸில் எப்படி சுண்ணாம்பு இருக்கிறதோ அப்படி அப்படி இந்த உலகில் கடவுள் நிறைந்திருக்கிறார் எப்படி இந்த பானையில் களிமண்ணோ அப்படி எப்படி இந்த மேஜையில் பிளாஸ்டிக்கோ அப்படி நம்ம இருக்கிறது அவன் அதான் நீக்க முறை நிறைவு அதுக்கு பேர் தான் சமம் சமம்னா எல்லாமா இருக்கிறது அதுதான் அந்த அர்த்தத்தில் தான் சமம் இது என்னன்னு தெரியாம புறம் சமம்னாலே கடவுள் அது தெரியாது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சமத்துவ புறம் ஓகே தெரியாமையாவது நல்ல காரியம் பண்ணுறான் கடவுள் பேர் வைக்கிறான் சமம் பஷ்யன் சமத்தை பார்த்து கொண்டே எங்க சர்வத்திர எல்லா இடத்திலும் கண்ணை திறந்தா சமம்தான் ஒரு கடவுள் அப்படிதான் பார்க்கணும் அப்படி பார்த்து கொண்டு தான் எல்லா காரியங்களையும் செய்யணும் எவ்வளோ பெரிய கைடன்ஸ் இதெல்லாம் மிகப்பெரிய கைடன்ஸ் மிகப்பெரிய வழிகாட்டு சம சம் அவஸ்திதம் ஈஸ்வரம் நன்கு அதான் அந்த சமம்னு சொல்லும்போது நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு ஒரு கற்பனை வந்துடும் அதை தான் இங்கே நிவர்த்தி பண்ணுறாரு சம் அவஸ்திதம் ஈஸ்வரம் அப்படின்னா அவஸ்திதம்னா நிலை பெற்று இருத்தல் சம்னா அந்த உருவத்திலேயே நிலை பெற்று இருக்கிறார் அந்த உருவத்தில் நிலை பெற்று இருக்கும் ஈஸ்வரம் ஈஸ்வரனை பஷ்யன் பார்த்து கொண்டே எந்த இடத்துல எந்த உருவத்தை பார்த்தாலும் அந்த உருவத்தில் இருப்பது இறைவன் அப்படிதான் பார்க்கணும் அப்படி பார்த்து கொண்டு அங்கே என்ன டீல் பண்ணுமோ பண்ணணும் அதனால இறைவன் சொல்லிட்டு ஏமாலியே திரும்புவான்னு சொல்லலை யாரா ஏமாத்தினா ஏமாந்து போய்வான்னு ஆனால் அந்த ஏமாற்றுபவன்ட்டு நீ ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு ஒருவேளை திருடன்ட்டு சண்டை போடுற வேண்டியிருக்கு என்கிட்ட திருடிட்டு ஓடுறான் திரும்ப பிடுங்கலாமான்னா பிடுங்கு அடித்தா தான் கொடுப்போம் போல இருக்கு அடிக்கலாமா அடி இப்போ தான் சொன்னீங்க எல்லாமா இருக்கிறது கடவுள்னு இறைவன் ஆமாம் அதுக்கு என்ன இப்போ திருடனாக இருக்கிறது இறைவன் ஆமாம் திருடனாக இருக்கிறது இறைவன் தான் அப்புறம் அடிக்க சொல்கிறீங்க ஏய் அடிப்பவனாகவும் இருப்பது இறைவன் அடி அடிக்கலாமா அடி ஆனால் இங்கே காய்ச்சல் இல்லாமல் அடி எனக்கு தெரியாது இந்த இடத்துல இதை நான் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கேன் இவனுக்கு அடி கொடுத்தா தான் எனக்கு செயின் ரிட்டன் கிடைக்கும் செயினை பிடிச்சிட்டு ஓடுறான் எனக்கு இந்த செயின்லன்னா பல விதமான பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் அடிக்க தான் வேண்டியிருக்கு இந்தப்பா வாங்கிக்கோ வாங்கு வாங்கு வாங்கு வாங்கு வாங்கு குமாங்குத்து கொடு ஆனால் எப்படி இங்கே டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் காய்ச்சல் இல்லாமல் செய் எல்லாத்தையும் ஈஸ்வரா இருப்பணுமா செய் ஒருவேளை செய்யும்போது எங்கே சார் அவன் செயினை பிடிச்ச உடனே இங்கே உஷ்ணம் தலைக்கேறிடுச்சு நான் எங்கே போய் இறைவனெல்லாம் நினைக்கிறது அப்புறம் என்ன பண்ணேன் பிடிச்சி நாலு குத்து கொடுத்துட்டு செயினை பிடிக்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இறைவனே ஞாபகம் இல்லை பரவாயில்லை ஞாபகம் வரும்போது சொல்லு இறைவா நான் எதை செய்தேனோ அது உனக்காகவே அர்ப்பணமாக செய்தேன் ஞாபகம் வர்றப்ப சொல்லு தப்பு கிடையாது மூணு நாள் கழிச்சு தான் ஞாபகம் வந்தது பரவாயில்ல மூணு நாள் கழிச்சு சொல்லு நீ மூணு நாள் கழிச்சு சொன்னீங்கன்னாக்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அன்னன்னைக்கு ராத்திரியே சொல்லுவேன் தூங்க போறப்ப ஈஸ்வர அர்ப்பணம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவேன் சம்பவம் சொல்ல நடக்கும்போதெல்லாம் டென்ஷனில் செய்வேன் அப்புறமேலுக்கு ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்லுவேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாவும் சம்பவ சமயத்திலே ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்ல முடியும் மெல்ல மெல்ல மெல்ல அந்த திறமை கைக்கு வரும் அப்படி சர்வத்திர சம அவஸ்தித்தம் ஈஸ்வரம் பஷ்யன் எங்கும் நிலை பெற்று அந்த ரூபங்களில் நிலை பெற்று இருக்கும் ஈஸ்வரனை பார்த்து கொண்டே பார்ப்பவனாக வாழ்ந்து ந ஹினசியத்தி அவன் அழிப்பது இல்லை கிணசியத்தினா அழிக்கிறான் ந கிணசியத்தினா அவன் அழி அழிப்பது இல்லை இதை ஆத்மனா ஆத்மானம் தன்னால் தன்னை அழிப்பதில்லை தன்னை தானே அழித்து கொள்வது இல்லை அப்படி வாழ்ந்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா தத்தோயாத்தி பராங்கத்திம் இந்த ஞானத்துடன் இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தத்தக அதற்கு பிறகு தத்தோ யாத்தி அடைகிறான் பராம் உயர்ந்த கதிம் கதியை நிலையை மோட்சத்தை இறையடியை அடைகிறான் அப்படியே வாழ்ந்துட்டு கடைசியாக இறைவனையே அடைகிறான் அவன் சந்தேகமே கிடையாது இதுதான் இதுதான் வாழும் முறை இதுதான் பார்க்க வேண்டிய முறை இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய முறை வாழ்க்கையை நம்மளால் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னா தப்பு கிடையாது திரும்ப முயற்சி திரும்ப திரும்ப இந்த ஞானத்தை பிடிச்சிக்கிட்டா எத்தனை தோல்வியும் தப்பே கிடையாது எத்தனை தோல்வியும் தப்பே கிடையாது திரும்ப திரும்ப முயற்சி பண்ண வேண்டியதுதான் அந்த முயற்சி செய்கிறோம்ல அதுதான் புண்ணியத்தையும் மனப்பக்குவத்தையும் கொடுக்கிறது இந்த ஞானத்தை பார்க்க வைக்கிறது நீ அதில் ஜெயிச்சது கிடையாது ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த முயற்சியிலெல்லாம் திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறோம்ல அந்த சிரத்தை அந்த பக்தி கட்டாயமாக பலனை கொடுக்கும் வேற வழியே கிடையாது சமம் பஷ்யன்ஹி ஹி சர்வத்திர சமவஸ்திதமீஸ்வரம் நஹினஸ்யாத் சாரி கட் பண்ணியே பிடிப்போம் न नश्यति आत्मनात्मानम् ततो याति परां गतिम् <clears throat> राइट यदा पेट्रोल போட்டு வாங்க இன்னும் காஃபி கண்டுபிடிக்கல நாளைக்கே ஃபோன் பண்ணி கண்டுபிடிக்கல எப்படி பண்ணுறது ஆ அதெல்லாம் பண்ணி பண்ணிட்டா நல்லது தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக தேவைக்கு போடலாம் ஆ அது நான் குடிப்பேன் ஆனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் ஆ பால் இல்லாமல் குடிப்பேன் ஆ ஜில்லுப்பாயிடுச்சா அந்த அளவுக்கு காற்று நல்ல கூல் ஆயிடுச்சு ஆ சாயந்தரம் ஒரு காற்று அடிச்சது ஜில் இன்னும் ஜில்லுன்னு தான் காற்று அடிச்சிச்சு அதான் சளி பிடிச்சிச்சு எல்லாருக்கும் அடிக்கிற காற்று 累了。

கிளாஸ் நடத்தலாமா போதுமா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நடத்தலாமா போதுமா நடத்திடலாமா இல்லை உங்களுக்கு சமஸ்கிருதமும் எழுதி பார்க்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது பரவாயில்லையா போதுமா சரி பரவாயில்ல ஏதோ கூட்டு எழுத்துக்கள் நடத்திடலாமான்னு பார்த்தோம் பார்ப்போம் நாளைக்கு முடியுதான்னு பார்ப்போம் போகிறீங்களா எப்போ போயிட்டு எப்போ போகிறீங்க சரி சரி ஓ சரி போயிட்டு வகுப்பு வர முடியுமா எப்படி இருக்கும் நிலைமை இல்லை வீட்டில் தான் வேலை இருக்குமா இல்லை லீவ் விட்டால் நல்லதா இல்லை நடத்தினா நல்லதா நாளைக்கு வகுப்பு வச்சு வச்சுப்போமா இல்லை கேன்சல் பண்ணுவோமா பரவாயில்ல லேட்டாக பண்ணிட்டா போதும் ஆ சரி பன்னெண்டு மணிக்கு வச்சுப்போம் ரெண்டு வாங்க ஆ மாதிரி இல்லை வந்தால் வீட்டில் எதாவது வேலை இருக்குமா போயிட்டு ஏதாவது பைக் கீக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க அதான் குறுக்க தான் வழி ரெடி ஆயிடுச்சு ஆ ஆ ஏன்னா பஸ்ஸு தேதி நாள் பஸ்ஸு கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாம் போட்டு ரெகுலர் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேருந்து ஜெயகொண்டம் போய் ஜெயகொண்டத்துலேருந்து பஸ் பிடிச்சி போய் அங்கே கும்பகோணம் போய் கும்பகோணத்துலேருந்து பஸ் பிடிச்சி போய் பைக் எடுத்திங்கன்னா குறுக்கோடி தான் ரோடு போட்டாச்சு ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் போயிட்டு வரதான் பைக் ஓட்டுவீங்க தானே ஓட்ட மாட்டீங்களா ஓ சரி அப்போ பஸ் கூட்டமாக இருக்கு பஸ் நாளைக்கு என்ன பக்கம் தானே குடும்பத்தோடு போனால் தான் கஷ்டம் இது என்ன தொத்திக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தேன் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தானே பெரிய தூரமும் இல்லையே சரி சரி என்னங்க என்ன பூஜா என்ன பண்ணுற பூஜாவுக்கு சண்டே முடிஞ்சு போயிடுச்சு ஆ நாளை ஸ்கூல்ல ஒரு நாள் லீவ் ஓடியே போயிடுச்சு ஆ ஓடுனதே தெரியல ஆ ஓடியே போயிடுச்சு प्रकृत्यैव च कर्माणि प्रकृत्यैव च कर्माणि प्रकृत्यैव प्रकृत्यैव प्रकृत्यैव च प्रकृत्यैव च कर्माणि प्रकृत्यैव च कर्माणि प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः क्रियमाणानि सर्वशः क्रियमाणानि सर्वशः यः पश्यति तथात्मानं यः पश्यति तथात्मानं यः पश्यति तथात्मानं अकर्तारम् अकर्तारं स पश्यति स पश्यति अकर्तारं स पश्यति अकर्तारं स पश्यति अकर्तारं स पश्यति अकर्तारं स पश्यति यः पश्यति तदात्मानं अकर्तारं स पश्यति प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः यः पश्यति तदात्मानं स पश्यति सारि अकर्ता यः पश्यति ततात्मानम् अकर्तारं स पश्यति அடுத்து படிக்கலாம் யதா பூத பிருத்தக் பாவம் பூத பிருத்தக் பாவம் भूतपृथक् भावम् भूतपृथक् भावम् पृथक् भावम् पृथक् भावम् यदा भूतपृथक् भावम् यदा भूतपृथक् भावम् यदा भूतपृथक् भावम् एकस्थम् एकस्थम् अनुपश्यति एकस्थमनुपश्यति यदा भूतपृथग्भावं एकस्थमणु पश्यति तत एव च विस्तारम् तत एव च विस्तारम् ब्रह्मसम्पद्यते ब्रह्मसम्पद्यते ब्रह्म तदा तदा ब्रह्म सम्पद्यते तदा ब्रह्म सम्पद्यते तदा ब्रह्म सम्पद्यते तदा तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते तदा यदा यदा भावम् एकस्थमनुपश्यति तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते तदा அப்படி இந்த ரெண்டு ஒரு செட்டு பிரகிருத்தியா ஏவ பிரகிருத்யைவ இது இருபத்தி ஒன்பது பிரகிருத்தியா ஏவ அந்த ரெண்டு சேர்ந்த புணர்ச்சி விதியினால பிரகிருத் எய்வ அப்படி பிரகிருத் எய்வ ச பிரகிருத்தியா ஏவ ச அப்படி பிரகிருத்தியா பிரகிருத்தினால் ஏவ மட்டுமே ஏவச்ச மட்டுமேதான் பிரகிருத்தினால் மட்டுமேதான் அப்படின்னா பிரகிருத்தியை வச்ச பிரகிருத்தினா என்ன நம்ம பார்த்தோம் அந்த தோற்றம் காட்சி அந்த தோற்றம்னு வந்தாலே தோற்றம் நியத்திகளுடன் வருகிறது இதை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு உருவமும் எடுக்கப்படும் பொழுதே ஒரு சின்ன பிளேட்டு ஒரு ரெண்டு மூணு அப்புறம் ஸ்பூன் ரெண்டு மூணு கரண்டி ரெண்டு மூணு அப்படி எடுத்துக்கணும் டம்ளர் ரெண்டு ம் இப்போது பிரகிருத்தின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா தோற்றம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது அதுக்கு பேர் என்ன நியத்திகள் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் ஆனால் மறந்து போயிருக்கோம் நியத்திகள் ஒரு உருவத்தை எடுக்கும் அந்த உருவத்திற்குன்னு நியத்திகள் வருது அதை புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம பார்க்க தவறுறது அதுதான் இப்போ உதாரணமாக ஒரு எவர் சில்வர் இங்கே வேறு வேறு வேஷத்தில் இருக்குது கரெக்ட் இங்கே வந்து ஒரு ஒரு இடத்துல கரண்டிங்கிற வேஷத்தில் ஒரு இடத்துல டம்ளருங்கிற வேஷத்தில் இப்போ இந்த எவர் சில்வர் என்ன ஆகுது இப்போ நான் போடுறேன் ஒரு பலன் இதே எவர் சில்வர் தான் இந்த இடத்துல கரண்டியாக வேறு பலன் அதே எவர் சில்வர் இன்னொரு இடத்துல ஸ்பூனாக வேறு பலன் கரெக்ட் ஏன் வேஷம் மாற மாற பலன் மாறுது காரணம் என்ன நியத்திகள் அதான் நியத்திகள் அப்போ இன்னொரு இடத்துல தட்டா இருக்கு இப்போ வேறு மாதிரி ஏன்னா நியத்திகள் அதான் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த உருவத்தை ஏற்கும் பொழுதே உருவத்தை ஏற்கும் பொழுதே என்னாவது இந்த உருவத்திற்கு உரிய நியத்திகள் வருகிறது கரெக்ட் இப்போ இந்த டம்ளர் செய்கிறவர் செஞ்சிட்டார் என்னாச்சு டம்ளர் சுப்பிரமணியம் வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போனால் பிடிக்கல திரும்பி கொடுத்துட்டாரு ஏ கம்ப்ளைண்ட் டம்ளரில் என்னாச்சு டம்ளர் போட்டால் இது போல் கீழே உழுணும் சந்தம் வரணும் ஆனால் அவர் டம்ளரில் வரல அப்புறம் கொண்டு போய் கடைக்காரன் உற்பத்தி செஞ்சவன் வரைக்கும் போயிடுச்சு கம்ப்ளைண்ட் போய் அவன் பார்த்துட்டு அடக்கடவுளே தம்பி இது என்னப்பா தமிழர் தப்பாக செஞ்சுட்டோம் தமிழர் செஞ்சாச்சு ஆனால் கீழே போட்டால் குதிக்க மாட்டேங்குது சத்தம் வர மாட்டேங்குது அதெல்லாம் பண்ணல அப்புறம் தம்பி டம்ளர் செஞ்சவன வேலைக்கார பையனை கூப்பிட்டு ஏன்டா அறிவு இருக்கா வேலைக்கு இருக்கானா வேலைக்கு டம்ளர் செஞ்சு இதில் நூறு எம்எல் சத்தம் வர்ற திராவகம் ஊற்ற வேண்டாம் அந்த திராவக பாட்டில் கொஞ்சம் சத்தம் வர்றது அப்புறம் குதிக்கிற கொதிக்கிற பாட்டில் குதிக்க வைக்கிற லிக்விட் இருக்குல்ல அதை கொஞ்சம் எடு அதெல்லாம் சத்தம் வர்ற பாட்டில் கொஞ்சம் எடு எல்லாத்தையும் ஊற்றி அப்புறம் போட்டு பார்த்தார் அப்புறம் வந்துருச்சு என்ன சார் சுப்பிரமணிய பிரச்சனையை சரி பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க தேங்க்யூ சார் இது எப்படி இருக்கு டம்ளர் செஞ்சுட்டு அப்புறமேலுக்கு அதில் குதிக்கிற தன்மை சத்தமிடுற தன்மை இதெல்லாம் ஊத்துறாரா இல்லை கரெக்ட் எப்போ வந்துச்சு இந்த குணம்லாம் அந்த ரூபத்தை எடுக்கும் பொழுதே வந்தாச்சு கரெக்ட் அதுக்கு பேர் தான் நியத்திகள் அதுக்கு பேர் தான் நியத்திகள் அப்போ மெய்ப்பொருள் ஒன்று வேறு ரூபத்தை எடுக்கும் பொழுது வேறு வேறு குணங்கள் அந்த ரூபத்திலேயே ரூபத்தை எடுக்கும் பொழுதே அதையும் சேர்த்து தான் பிரகிருதி பிரகிருத்தினா இந்த வேஷத்தை மட்டும் கூடாது வேஷம் மாத்திரம் இல்லை இந்த வேஷத்தை எடுக்கும் பொழுதே வந்த ரூபம் அந்த ரூபத்தை எடுக்கும் பொழுதே வந்த நியத்திகளையும் சேர்த்து தான் பிரகிருதி அதை புரிஞ்சுக்கணும் சரியா அந்த வேஷத்தை எடுக்கும் வகுப்பு நடந்துட்டு இருக்கே ஆ வரணும்னார் சரி சரி சரி சரி நீங்கள் வகுப்பில் இருந்தால் நான் வகுப்பு நடத்த மாட்டேன் எங்கள் வகுப்புக்கு ரூல் இருக்குது என் தம்பி கூட பேசணுன்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் நேரம் தான் இப்படி விட்டு வராமல் இருக்குது ஆ அப்படி ரூபத்தை ஏற்கும் பொழுதே அதற்குள்ள நியத்திகள் வருது நம்ம பிரகிருத்தின்னா என்ன நினைச்சுக்கிறோம் உடனே உலகம் மட்டும் நினைச்சுக்கிறோம் இது பல பேர் கடவுள் உலகமாக இருக்கிறார்னு நினைக்கிறப்ப கூட நினைக்கும் பொழுது கூட இந்த நியத்திகளை கணக்கில் கொண்டு வரதில்லை அதெல்லாம் கொண்டு வரணும் நியத்திகளையும் சேர்த்து தான் பிரகிருத்தி பிரகிருத்தினா வெறும் இருப்புகள் மாத்திரம் இல்லை தோற்றங்கள் காட்சிகள் மட்டும் இல்லை இந்த காட்சிகள் நியத்திகளுடன் இருக்கிறது அந்த நியத்திகளாகவும் இருப்பது பிரகிருதி அப்ப நியத்திகள் இருக்குன்னு சொன்னா என்னாச்சு நியத்திகள் இருக்கு சரியாக முறையாக இருக்கிறது கரெக்ட் அதை புரிஞ்சுக்கணும் நியத்திகள் இருக்கு சரியாக முறையாகத்தான் இருக்கிறது அப்படின்னா என்னாச்சு இந்த உலகத்தில் எங்கேயும் எப்போதும் தவறு என்பது நடக்கவில்லை அப்படி புரிஞ்சுங்க தவறு நடக்கல ஏற்கனவே தவறு நடக்கல ஏன் நடக்க முடியாது ஏன் அதான் பிரகிருத்தியோட குணம் தப்பு நடக்க முடியாது ஏன் இப்ப நான் டம்ளரை விடுறேன் இப்போ என்ன வழக்கமா கீழே தான் விழும் இந்த தடவை மேல போகும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை கரெக்ட் எது பிரகிருதி நியத்தி அது விழு விழுகிறது கீழே அப்ப நியத்திகள் ஏற்கனவே தவறுறதில்லை ஆனா நான் தப்பு நடக்கிற மாதிரி பாக்குறேன்னா எங்க பிரச்சனை பார்க்குற கண்ணில் தான் பிரச்சனை வேற எங்கேயும் பிரச்சனை கிடையாது பார்க்குற கண்ணில் தான் பிரச்சனை அப்போ பிரகிருத்தியால் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள் பிரகிருத்தியினுடைய இயல்பு கெட்டது அதிகமாக நடக்குதுன்னா கண்ணு ரொம்ப ரிப்பேராக இருக்குன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை பிரச்சனையே வேற ஒன்றும் இல்லை எங்கேயும் கலியுக சார் உலகம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மூளை ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் யார் மூளை சொல்ற கெட்டு சொல்ற மூளை கெட்டு போயிட்டு இருக்கு உலகத்தில் இருக்கிறவங்கள கிறுக்காயிட்டானுங்க சார் நல்லவனையே காணும் அப்படின்னா சொல்கிறவன் மூளை கெட்டு போயிருக்கு உலகம் சரியாக தான் இருக்கு ஆனால் ஏன் சரியாக இருக்குன்னு என்னால் பார்க்க முடியல அப்படின்னா உன்கிட்ட ஃபுல் டேட்டா இல்லை ஆ ஆ ஃபுல் டேட்டா இல்லாததுனால உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியுது ஃபுல் டேட்டா வச்சு பார்த்தா தப்பு இல்லை நீ அரைமுறையாக பார்த்தது ஓம்பிருச்சுன்னு முழுமையான ஞானத்தை அடை முழுமையான ஞானத்தை வச்சு பொருத்தி பார் அதான் சொன்னார்ல அந்த எந்த ஊரில் சொன்னார் படிச்சோமே அப்படி பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் பிரகிருத்தியும் புருஷம் செய்வ வித்தி அனா இல்லை இல்லை அதில் இல்லை அது அனாதின்னு சொல்கிறாரு விகாரான்ச்ச அதில் பத்தொன்பதுலேயே ரெண்டாவது உரி விகாரான்ச்ச குணான்ச்ச வித்தி பிரகிருதி சம்பவான் இந்த விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்திலிருந்து வந்தவைகள் அப்படின்னாலே பிரகிருத்தி ரொம்ப டைட் அங்கே தப்பு நடக்க முடியாதது அதுதான் இந்த வேறுபாடுகளை அடைகிறது குணங்களை அடைகிறது எதை வச்சு நியத்திகளை வைத்து அப்போ ஏற்கனவே தப்பு நடக்க முடியாது அப்போ இதை பற்றிய முழுமையான ஞானத்தை வித்தி அறிந்து கொள் அறிஞ்சு காட்டி தான் உனக்கு பிரச்சனை எல்லா உண்மையும் வச்சு பொருத்தி பார்த்தீங்கன்னா இங்கே தப்பு இல்லை தப்பு நடக்க முடியாது அப்புறம் எங்கே ப்ராப்ளம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால தான் பிரகிருத்தியா ஏவச்ச கர்மாணி கர்மணின்னா என்ன செயல்கள் கர்மங்கள் செயல்கள் இந்த பிரகிருத்தியினாலே தான் எல்லா செயல்களும் அது அடுத்த வரியில் அவரே சொல்றார் கிரியமானி சர்வசக எல்லா செயல்களும் கிரியமானி செய்யப்படுகின்றன சர்வ சக எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா விதத்திலும் அதனால என்ன செயல்கள்லாம் ஏதோ எதேச்சியா நடக்குதுன்னு நினைச்சுக்காத அது எந்த செயலாக இருந்தாலும் எதேச்சியாக நடப்பது இல்லை எதனால் நடக்கிறது பிரகிருத்தியா நியத்திகளால் நியத்திகளுடன் நடக்கிறது கர்மாணி கிரியமானானி செயல்கள் செய்யப்படுகின்றன சர்வசக எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நியத்தி இல்லாமல் காரியம் நடக்குதுன்னு நினைச்சிடவும் நினைச்சிடாத பார்த்துடவும் பார்த்துடாத புரிஞ்சிக்கவும் புரிஞ்சிக்காத நம்பவும் நம்பாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரகிருத்தியா ஏவ பிரகிருத்தினால் மட்டுமே தான் கர்மாணி கிரியமானாணி காரியங்கள் செய்யப்படுகின்றன சர்வசக எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் இந்த உண்மையை எஃப் பஷ்யதி எக யார் பஷ்யதி பார்க்கிறானோ ததாத்மானம் அந்த உண்மையை பார்க்கும்பொழுது என்னாவது தத்தா மேலும் அவன் பார்க்கிறான் தத்தா அதுக்கப்புறம் அவன் பார்க்கிறான் அப்பொழுது அவன் பார்க்கிறான் இதை எப்பொழுது பார்க்கிறானோ அப்பொழுது அவன் பார்க்கிறான் என்னத்தை தத்தா ஆத்மானம் ஆத்மானத்தை பார்க்கிறான் ஆத்மானம்னா இந்த புருஷா பிரகிருதி செயல்கள் குணங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து இணைச்சு காரியங்கள் நடத்துது இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பவன் ஆத்மானம் புருஷம் அந்த ஆத்மாவை புருஷனை பஷ்யதி அப்போ பார்க்கிறான் அப்போ ஆத்மாவை பார்த்தால் ஆத்மா எப்படி இருக்கிறது அகர்த்தாரம் அவன் அகர்த்தாரம் கர்த்தாரம்னா என்ன செய்பவன் கர்த்தான்னா செய்பவன் அகர்த்தான்னா செய்யாதவன் இந்த ஆத்மா எப்படி இருக்கு அக்கர்த்தாவா இருக்கு கடைசியா எதையுமே செய்யாம இருக்கு செய்யறதெல்லாம் எது பிரகிருதி புருஷா ஆத்மா பரம் ஆத்மா ஒண்ணுமே பண்றது இல்லை அவன் என்ன பண்றான் சும்மா அது என்ன அனுமந்தாச்ச நேற்று பார்த்தோமே உபதிரஷ்டானுமந்தாச்ச அவ்வளவுதான் உபதிரஷ்டா அனுமந்தா அவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் காட்சிகளை எல்லாம் காட்சிகளாக இருந்து கொண்டு காட்சியை வேடிக்கை பார்க்கணும் அனுமந்தாச்ச அவன் அதுக்கு மேலே ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணுறது அப்படி இருக்கும் உண்மையை பார்க்கிறான் இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும் இந்த பிரகிருதி புருஷாவை பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க இந்த நியத்திகள் கொண்டு வரும் கையை பூச்சி கடிச்சது கையுக்கு வலிக்குது அவ்வளவு நியத்திகள் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் கை கை கைக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் வலியை ஏற்படுத்துனது பிரகிருதி அது ஏற்படுத்துச்சு வலி இருக்கிற மாதிரி சீன் இருக்கு சரி இருந்துட்டு போகுது இதுக்கு என்ன இருக்கு ஆனால் இந்த உள்ளுக்குள்ள நான்கிற வார்த்தைக்கு பொருளாக உட்கார்ந்துருக்கிறவன் யார் பரம் ஆத்மா புருஷன் அவன் அவன் யார் அவன் உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர உபதிருஷ்டா சும்மா வேடிக்கை பார்க்கணும் அனுமந்தா காட்சிக்கு அனுமதி கொடுத்தோம் பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படி இந்த காட்சியை பாதுகாப்பவன் இந்த காட்சி இருப்பதற்கு சூழ்நிலையை பாதுகாப்பவன் அப்புறம் போக்தா அந்த காட்சிகளை என்ஜாய் பண்ணுபவன் அவ்வளோதான் ஆனால் இந்த காட்சிகளை செய்பவன் கிடையாது காட்சிகளை எதையுமே இந்த காரியங்கள் எதையுமே ஆத்மா செய்வதில்லை நான் செய்வதில்லை இதை செய்யறதெல்லாம் எது இல்லை இந்த நியத்திகள் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு இந்த உடம்ப ஹிருதயத்தை கண்ணை காதை மூக்க இந்த காட்சிகளை கொண்டு வருது செய்ய வைக்குது அது பாட்டுக்கு செஞ்சுட்டு போகுது உனக்கு என்னப்பா நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு வேடிக்கை போ அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டாலே ரிப்பேர் இருக்குன்னு அர்த்தம் தலையில் அதை செய்ய வைக்கின்னு சொல்லியாச்சு அப்புறம் செய்யவும் முயற்சி செய்ய வேண்டாம் அப்புறம் செய்யாமல் இருக்கவும் முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னா என்ன அதான் நீ செய்யலன்னு ஆயிடுச்சே பிரகிருத்தியும் உன்னைய வச்சுக்கிட்டு செஞ்சுக்குது உன்னைன்னா இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு மனசை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்குது நீ யார் ஆத்மா புருஷா உபதிரஷ்டானுமந்தாச்ச நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவன் அப்போனா நான் வீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கட்டுமா சார் எது நடந்தாலும் ஐயோ இன்னும் புரியலன்னு இருக்கும் கண்ணா நீங்கிற வார்த்தைக்கு நீ பொருளை மாற்றி மாற்றி போடுற அதில் தான் ப்ராப்ளம் நீ ஏற்கனவே ஒன்று செஞ்சதில்லை இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து அது தெரியுமா அதே தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை நான் பிறந்ததுலேருந்து ஸ்கூல் போயிருக்கேன் அப்புறம் இந்த குளத்தில் குளிச்சிருக்கேன் அப்புறம் பாத்ரூமில் குளிச்சிருக்கேன் துணி துவைச்சிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் ஏ அதெல்லாம் பிரகிருதி <laughs> அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வகுப்பில் அதெல்லாம் பிரகிருதி செஞ்சிட்டு இருக்கு இந்த உடம்பை வேலை வாங்கிட்டு இருக்கு நியத்திகளை பயன்படுத்தி பஞ்சபூத்தங்களுக்குள்ள காத்து அடிக்குது புயல் அடிக்குது மழை பெய்யுது என்னென்னமோ செடி முளைக்குது அதுல இந்த உடம்பு ஓடுது ஓடியாருது அது என்னமோ செஞ்சிட்டு இருக்கு ஆனால் நீ ஆத்மா புருஷகா ஒண்ணுமே செஞ்சதே இல்லை அதப்பார் ஏற்கனவே அக்கருத்தா இனிமே செய்யாம இருக்கணுமான்னு கேட்டாலே நீன்னு சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் ஏற்கனவே நீ ஒன்றும் பண்ணலை நான் தானே சம்பாதிச்சேன் நான் தானே கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன் கிடையாது நல்லா நியத்திகள் பண்ணிச்சு பண்ணிட்டு இருக்கு பண்ணும் நீ ஆத்மா ஒன்றும் பண்ணலை அப்போ இந்த இந்த உண்மையை பார்க்கும்பொழுது அப்புறம் என்ன ஆகுது ததா ஆத்மானம் அதுக்கப்புறம் என்னத்தை பார்க்குறோம் ஆத்மானம் அகர்த்தாரமாக இருப்பதை ச பஷ்யதி அவன் பார்க்கிறான் இப்படி பிரகிருத்தியையும் பிரகிருத்தினுடைய டியூட்டியையும் பிரித்து புரிஞ்சிட்டா அப்புறம் ஆத்மா ஆத்மாவுடைய டியூட்டி என்ன ஆத்மா இருக்கு அவனுக்கு டியூட்டியே இல்லைன்னா ஒரே டியூட்டி என்ன உபதிரஷ்டானுமந்தாச்ச மந்தாச்ச அவ்வளோதான் ரிட்டையர் ஆயாச்சு ஷோஃபாவில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது பண்றது அதுதான் ஆத்மா அதுதான் நீ அதை பார் அதை பார்க்கிறான் இந்த ஞானி எதை எதை பிரகிருத்தியை புரிந்து கொண்டு பிரித்து எடுத்தவன் பிரித்து எடுத்த பிறகு ஆத்மா என்ன பண்ணுச்சு ஒன்றுமே பண்ணலை என்பதையும் பார்க்கிறான் ஆத்மா அகர்த்தாவாக இருப்பதை பார்க்கிறான் ததா ஆத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யத்தி இந்த ஆத்மா அகர்த்தாரா அகர்த்தாவாக இருப்பதை அகர்த்தாரம் என்று அப்படின்னா ஒன்றும் செய்யாதவன் என்று சக அவன் பஷ்ய பஷ்யதி பார்க்கிறான் அப்படி இந்த உண்மையை புரிந்து கொள்கிறான் ஒருவன் அப்படின்னா என்ன பிரகிருத்தியா ஏவச்ச பிரகிருத்தினாலேயே தான் கர்மாணி காரியங்கள் கிரியமானி செய்யப்படுகின்றன சர்வசக எல்லா விதங்களிலும் மற்றவர்கள் உனக்கு செஞ்சது நீ மற்றவர்கள் செஞ்சது நீ பார்த்தது நீ பார்க்காதது எல்லாம் சர்வசக எல்லா விதத்திலும் எஃப் பஷ்யத்தி இதை யார் பிரித்து புரிந்து கொண்டானோ தத்தா அதுக்கப்புறம் இன்னொன்னையும் பார்க்குறான் ச பஷ்யத்தி அவன் பார்க்கிறான் என்னத்தை ஆத்மானம் அகர்த்தாரம் இந்த ஆத்மா அகர்த்தாவாக இருப்பதையும் பார்க்கிறான் எதையும் செய்யாமல் இருப்பதை பார்க்கிறான் ஆத்மா கருத்தா கிடையாது அப்போ புண்ணிய பாவத்தால சம்பாதிக்கிறது அது புண்ணிய பாவத்தை சம்பாதிக்கிறது நீ கிடையாது யாரு சூக்ம சரீரம் இவன் இது என்னது இது என்னதுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் இது என்னது என்னதுன்னு சொல்லிட்டு செஞ்சா என்ன அப்ப என்னது புண்ணிய பாவமும் என்னது தான தர்மம் என்னதுன்னா அதனால வந்த புண்ணியம் என்னது எல்லாம் என்னது என்னதுன்னு சொல்லிட்டு இந்த புண்ணிய பாவ மூட்டையை தூக்கிட்டு இவன் தான் சுத்தினான் இவன் சூக்ம சரீரம் ஆனால் அதுவும் நான் கிடையாது அதுவும் எது சூக்ம பஞ்சபூத்தங்களின் கலவை அதுவாக இருப்பது எது பிரகிருதி அது பிரகிருத்தியின் குணங்கள் இயல்புகள் அவ்வளோ அது என்னது கிடையாது அப்போ பிரகிருத்தினுடைய எல்லா அம்சமாக இருப்பது புருஷா இப்போ புருஷ என்னத்தை செஞ்சார் ஒன்றையுமே செஞ்சல உபதிரஷ்டானுமந்தாச்ச அவ்வளோதான் ஆ அவர் தான் உனக்குள் உயிராக இருந்து கொண்டு இருக்கிறார் அது என்ன உனக்குள் சும்மா பேச்சுக்கு அதுதான் நீ அதுதான் உண்மையான நீ மீதியெல்லாம் என்ன கடலில் அலைகளைப் போல அலைகளை போய் நீ நினைச்சுக்கிட்ட ஆனா தண்ணீர் நீ அலைகள் பண்ற டிராமாவெல்லாம் உன்னுடைய டிராமான்னு நினைச்சுக்கிட்ட அதெல்லாம் சும்மா காட்சிகள் மாத்திரம் அந்த உண்மையிலேயே அலைக்கு வெயிட்டு கிடையாது தண்ணீரோட வெயிட்டு தான் அங்கே இருக்கு கரெக்ட் அலைக்கு எவ்வளோ வெயிட்டு ஒன்றும் வெயிட் கிடையாது அதெல்லாம் சும்மா காட்சி அந்த அலைங்கிறது தான் பிரகிருதி காட்சிகள் தான் பிரகிருதி ஆனால் அந்த காட்சிகளுக்கு ஆதாரம் புருஷா தண்ணீரை போன்று உபதிரஷ்டானுமந்தாச்ச அதுதான் உண்மை அந்த உண்மையை பிரித்து பார்க்கும்பொழுது ததா ஆத்மானம் அகர்த்தாரம் ச பசியதி இந்த ஆத்மா அகர்த்தாவாக இருப்பதை அவன் பார்க்கிறான் மனத்தான் எல்லா செயல்களுக்கு இடையிலும் செய்யாதவனாக தான் ஏற்கனவே இருப்பதை பார்க்கிறான் இதுதான் செயலற்ற நிலை இதுதான் சும்மா இருக்கும் சுகம்னு சொல்றது என்ன நினைச்சுக்கிறான் சும்மா இருக்கும் சுகம்னா எல்லாத்தையும் போட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு நினைச்சுக்கிறேன் அப்படி கிடையாது ஏற்கனவே நீ சும்மா தான் இருக்க ஏற்கனவே நீ சும்மா தான் இருந்த இப்பயே சும்மா தான் இருக்க இனிமேலும் சும்மா தான் இருப்ப ஆஹ் இதான் செவனேன்னு இருக்க விட மாட்டியா கொஞ்ச நேரம் அப்படின்னா செவனேன்னு நான் எங்கேருந்து சார் இருக்கிறது செவனேன்னு தான் இவன் இருக்கா பரம் ஆத்மா இவன் எதையும் அனுபவிக்காதவன் எதையுமே செய்யாதவன் அதான் பிரகிருதி அனுபவிக்கிறது அந்த நான்கிறத கொண்டு போய் மனசுலையும் உடம்புலையும் ஃபிட் பண்ணிடுறோம் அங்கே தான் பிரச்சனை வந்து அதெல்லாம் பிரகிருதி எந்த விதத்திலையும் இந்த உடம்பு வந்து இந்த பூமியிலேருந்து அந்நியம் கிடையாது நீ நினச்சிக்கிற இதை நான் இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு டூர் போனார் நம்ம சுப்பிரமணியம் அங்கே டூர் போனார்னா அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது அந்த பாறையில் முட்டு முட்டாக நீட்டிருந்தது ஒரு டிசைன் மேடு மேடாக இருந்தது அவரை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தார் திடீர்னு அந்த மேட்லேருந்து ஒரு சத்தம் வந்தது இது என்ன என்னமோ சத்தம் வருதே காதை வச்சு கேட்டார் ஓ என்னாச்சு நான் ரொம்ப குள்ளோ நான் ரொம்ப குள்ளோ இது என்னது சுப்பிரமணியம் உடனே கேட்டார் ஏன் நீ என்ன குள்ளம் எனக்கு பக்கத்தில் இந்த மேடு கொஞ்சம் உயரமாக இருக்கான் நான் குள்ளமாயிட்டேன் அப்புறம் இன்னொரு சத்தம் வந்தது உள்ளேக்குள்ளே இருந்து அந்த பாறைக்குள்ள டாய் கம்முன்னு கிடக்கடா பசங்களை யாரு பாறை பேசுது ஏய் என்ன நீ என்ன அவனெல்லாம் மிரட்டிட்டு இருக்க சார் இவனை பாருங்க சார் சரியான லூசு பசங்களா இருக்கான் இந்த பசங்களுக்குள்ள நான் குள்ள நான் உயரன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அவன் போட்டு போறான் உனக்கு என்ன எனக்கு என்னவா சார் இங்க இருக்கிறது நான் தான் சார் இந்த பசங்களுக்கு என்ன வேலை இந்த மேடு பள்ளம்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க இருக்கிறது நான் ஒரு பாறை ஓ ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை சார் என்ன பிரச்சனை நான் சின்ன பாறை சார் ஏன் இப்படி ஏன்னா இவன் பெரிய பாறை இது எப்படி இருக்கு பாறைகளுக்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சந்தம் வந்தது டேய் பசங்களை கம்முன் இருக்கீங்களா இல்லையா என்னன்னு பார்த்தா அந்த மழை சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தது ஏ என்னாச்சு நீ இவனெல்லாம் மிரட்டிட்டு இருக்க சார் இந்த பசங்களை சரியான கிறுக்கு பசங்க சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்காட்டுங்க ஏன் சவுண்டு விடுறான்னு அவனை அவனை எப்படி நீக்கி இருக்குன்னு சொல்கிறேன் சார் இங்கே இருக்கிறது நான் சார் மலை இவன் என்ன நான் வேற நான் வேற நின்றுட்டு இருக்கான் இது எப்படி இருக்கு கரெக்டு தாங்க ஒரு மலையில் இருக்கிற ஒரு பாறை நான் தனின்னு பேசினா எப்படி அப்படிதான் இந்த பிரகிருத்தியில் இருக்கிற இந்த உடம்பு நான் தனி இவன் வேற அப்படிங்கிறான் நான் வேற இந்த வீடு வேற நான் வேற இந்த பூமி வேறன்னா எப்படி வித்தியாசம் நீ சொல்லு இந்த இந்த மண்ணுக்கும் இந்த உடம்புக்கும் என்ன வித்தியாசம் நீ சொல்லு என்ன வித்தியாசம் மண்ணிலேருந்து வந்துச்சு இப்பயும் மண்ணாக தான் இருக்குது நாளைக்கு திரும்பவும் மண்ணாக தான் போக போகுது கரெக்ட் வேற என்ன வித்தியாசம் ஸ்தூல பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதங்களோட சூக்ம பஞ்சபூதம் சூக்ம பஞ்சபூதங்களோட மீதி எது இருக்குதோ அதானே நான் அதெல்லாம் இப்போ திரஷ்டா அனுமந்தா யாருன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஞானத்தை திரும்ப திரும்ப எடுத்து அந்த ரெக்கார்டிங் கேட்க கேட்க வரும் அவன்தான் பரமாத்மா அவன்தான் பரமேஸ்வர அவன் தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறானே தவிர அவன் எதையும் செய்யலை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அவன் தான் மேலே அவருக்கும் ஒன்று ஐயோ இப்படி நடந்துச்சு எல்லாம் கவலை இல்லை கவலைப்படுறது யாரு நீ ஏன் என்ன நீ ஒரு அறிவு கொழுந்து எதில் அறிவு கொழுந்து உனக்கு கவலைப்பட தெரியும் கவலைப்படுற அளவுக்கு நீ பெரிய அறிவு கொழுந்து உட்காந்து கவலைப்பட்டு கவலைப்படு ஏன் கவலை வருது தவறான இடத்துல போய் நீ நான்கிற வார்த்தைக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்ட எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே வச்சுட்ட அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த கட்டிடம் நான் இல்லை கட்டடத்தை வச்சு நான் முடிவு பண்ணுறேன் ட்ரெஸ்ஸு நான் இல்லை ட்ரெஸ்ஸை வச்சு நான் உடம்பு நான் கிடையாது உடம்பு வச்சு நான் மனசு நான் கிடையாது மனசை வச்சு நான் அறிவு நான் கிடையாது அறிவை வச்சு நான் அப்புறம் சித்தம் நான் கிடையாது சித்தத்தை வச்சு நான் அகங்காரமும் நான் கிடையாது அகங்காரத்தை வச்சு நான் இதெல்லாம் கொண்டு போய் நான் நான் கனெக்ஷன் போட்டதுனால என்னாச்சு அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன் ஜெயிலுக்குள்ள ஆனால் இந்த நான் யார் பரமாத்மா அவர் யார் அகர்த்தாரம் அவர் எதையும் செய்யாமல் உபதிருஷ்டானுமந்தாச்ச அப்படி எஃப் பஷ்யதி ச பஷ்யதி யார் இந்த உண்மையை பார்க்கிறானோ அவன் உண்மையை பார்க்கிறான் பிரகிருத் எய்வச்ச கர்மாணி கிரியமானானி சர்வசக यः पश्यति तथात्मानम् अकर्तारं स पश्यति यदा भूतपृथग्भावम् एकस्थमनुपश्यति तत एव च विस्तारम् ब्रह्म सम्पद्यते ததா எதா எப்பொழுது பூத்த பிருத்தக் பாவம் பூத்தன்னு என்ன இந்த பஞ்சபூத்தங்கள் அதனுடைய இந்த கட்டமைப்புகள் பிருத்தக் பாவம் பிருத்தக்னா வேறுன்னு அர்த்தம் பிருத்தக் பாவம்னா வேறு வேறு என்று இருக்கக்கூடிய பாவம்னா நிலை ஸ்டேட்டஸ் இப்போ டம்ளர் வேறு கரண்டி வேறு இது ரெண்டு வேறு வேறு டம்ளர் செய்கிற வேலை வேறு கரண்டி செய்கிற வேலை வேறு இந்த தட்டு செய்கிற வேலை வேறு ஸ்பூன் செய்கிற வேலை வேறு இதெல்லாம் செய்கிற வேலை வேறு ஆனால் பிருத்தக் பாவம் வேறு வேறு என்ற நிலை இருந்தால் கூட இது எல்லாமே இருக்கிறது ஒரு எவர் சில்வர் கரெக்ட் அப்படி உலகத்தில் சட்டை வேற வேஷ்டி வேற கல் வேற பாராய் வேற ஈ வேற கொசு வேற ஆடு வேற மாடு வேற சாக்கடை வேற சூரியன் வேற சந்திரன் வேற தங்கம் வேற நிலக்கரி வேற இரும்பு வேற என்று வேறு வேறாக காட்சி தந்தால் கூட பிருத்தக் பாவம் என்ற காட்சி இருந்தால் கூட ஏகஸ்தம் ஏகே ஸ்தம் ஏக்கென்ன ஒன்றில் ஏக்க ஒன்று ஸ்தம் ஒன்றில் நிலை பெற்று இருக்கிறது இந்த காட்சிகள் இந்த எல்லா காட்சிகளும் இந்த ஆளை வேறு அந்த ஆளை வேறு இந்த சின்ன அலை அது பெரிய ஆளை இது கோணலான அலை அது நேரான அலை எத்தனை டிசைன் டிசைனாக அலை இருந்தாலும் அதெல்லாம் ஏக்கஸ்தம் கரெக்ட் ஏக்கஸ்தம் ஏக்கத்தில் ஒன்றில் நிலை பெற்று இருப்பது அப்படி இந்த உலகத்தில் பிருத்தக் பாவங்கள் வேறு வேறு என்ற காட்சிகள் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் ஏக்கஸ்தம் ஒன்றில் நிலை பெற்று இருப்பது எப்படி தண்ணீரில் வேறு வேறு அலைகளோ அப்படி ஆச்சா ஏக்கஸ்தம் அனுபஷ்யத்தி அனுபஷ்யத்தின்னா அதை உறுதியாக தொடர்ந்து பார்க்கிறான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பார்க்கிறான் அப்படின்ட்டு எப்படி இது இப்போ இதா தட்டு டம்ளர் தட்டு வேற டம்ளர் வேற கரண்டி வேற ஸ்பூன் வேற அப்படின்னு இருந்தால் கூட இது எல்லாமாக இருப்பது ஒரு எவர் சில்வர் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பார்க்கிறான் அதான் அனுப்பட்சி உள்ளதை உள்ளபடியே பார்க்கிறான் நிச்சயமாக அதுக்கு பேர் அனுப்பச்சேர்த்தி அப்படி எப்பொழுது பார்க்கிறானோ தத்தையே வச்ச விஸ்தாரம் அப்படி அப்படி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார் தத்தக அதுக்கப்புறம் ஏவ ஏவன்னா தத்த ஏவச்ச அப்படின்னா அதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னொன்று புரிஞ்சிடும் இதை புரிஞ்சிட்ட உடனே என்ன பண்ண பண்றான் விஸ்தாரம் இங்கு விஸ்தாரமாக இருக்கும் எல்லாம் ஏகஸ்தம் அப்படின்னு புரிஞ்சு போயிட்டு இந்த இந்த அகங்காரத்தில் ஆரம்பிச்சு அகங்காரம் சித்தம் புத்தி மனஸ் உடம்பு சட்டை செவுரு மேஜை நாற்காலி புஸ்தகம் பேனா பேப்பர் நோட்டு புக்கு கண்ணாடி மே க ஜன்னல் கூரை பைக்கு காரு பஸ்ஸு ரோடு வீடு காடு நாடு மக்கள் ஆடு மாடு கோழி கொக்கு மீன் முதல்ல நண்டு வண்டு பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த ஆகாசம் இந்த விஸ்தாரம் இந்த பிரபஞ்சம் அதுக்கு பேர் விஸ்தாரம் ஏகஸ்தம் என்று பஷ்யத்தி பார்க்கிறான் இதெல்லாம் ஒன்றில் நிலை பெற்று இருக்கிறது அது பரமாத்மா புருஷகா அதனில் நிலை பெற்று இருக்கிறது என்பதை பார்க்கிறான் அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்னாவது அப்படி பார்த்த பிறகு எதில் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறான் இது எல்லாம் ஒன்றில் நிலை பெற்று இருக்கிறது அது எதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரம்ம சம்பத்தியத்தே ததா ததான்னா அப்பொழுது அங்க எதான்னு ஆரம்பிச்சார எப்பொழுது இப்படி எல்லாம் ததா அப்பொழுது பிரம்ம சம்பத்தியத்தே பிரம்மத்தை அறிகிறான் அறிகிறான்னாலே அடைகிறான் சம்பத்தியதுன்னா அடைதல் சம்பத்துன்னா அடையப்பட்டது அதனால தான் சொத்து சுகத்துக்கு பேர் சம்பத்து சம் சில பேர் சம்பத்துன்னு பேர் ஏதாவது சொத்து சம்பத்து வச்சுருக்காரா அப்படின்லாம் கேட்பாங்க சம்பத்துன்னா அடையப்பட்டது சம்பத் அடைதல் ததா பிரம்ம சம்பத்தியதே ததா அப்பொழுது பிரம்ம பிரம்மத்தை சம்பத்தியதே அடைகிறான் அப்பொழுது பிரம்மத்தை அடைகிறான் பிரம்மத்தை அடைகிறான்னா அவன் அந்த பரம் ஆத்மாவாக இருப்பது பிரம்மன்னு பார்த்தாச்சுன்னா அப்புறம் எங்க போய் பிரம்மத்தை அடைதல் அவ்வளவுதான் அதான் அடைதல் அடைந்தது அப்போ புருஷா இந்த பிரகிருதி முழுக்க புருஷாவில் நிலை பெற்று இருக்கிறது அந்த புருஷா தான் நான்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கிறார் அப்புறம் அதுதான் பிரம்ம அப்புறம் அதை அடைஞ்சாச்சு என்று புரிந்து கொள்ளுதல் தான் அடைதல் அப்போ பிரம்ம சம்பத்தியது அப்போ பிரம்மத்தை அடையணும்னா என்ன இந்த ஸ்டெப்பில் கிளியராக புரிஞ்சிடும் அவ்வளோதான் இதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா இதுக்குள்ளேயே பதில் இருக்கு அதை திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும் அப்போ அந்தந்த சந்தேகமும் நிவர்த்தி ஆகிறது சந்தேகம் நிவர்த்தி ஆக ஆக ஆக ஆக ஆக ஆக பிரம்ம சம்பத்தியதே பிரம்ம அடையப்படுகிறது அவனால் இதான் மோட்சம் அடைதல் இதான் பிரம்ம ஞானம் அடைதல் இதான் முக்தி அடைதல் இதான் ஞானம் அடைதல் இதான் கடவுளை அடைதல் இதான் இறை இறைநிலை அடைதல் எல்லாம் இதே இதெல்லாம் அப்படி வேறு வேறு வார்த்தைகள் சொல்கிறாங்க பிரம்ம சம்பத்தியத்தை ததா அப்பொழுது யதா பூத பிருதக் எப்பொழுது இந்த பூத்தங்கள் வேறு வேறு என்ற பாவங்கள் எல்லாம் பூத்த மிருத்த பாவம் ஏகஸ்தம் ஒன்றில் நிலை பெற்று இருப்பவைகள் என்று அனுபஷ்யத்தி பார்க்கிறானோ தத ஏவச்ச விஸ்தாரம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட உடனே என்னாவது இந்த விஸ்தாரம் முழுக்க முழுக்க அடக்கடவுளே இந்த கடவுளில் தான் நிலை பெற்று இருக்கிறது வேறு எங்கேயும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அப்புறம் என்னாவது தத் பிரம்ம சம்பத்திய தேத்ததா பிரம்மத்தை அடைகிறான் பிறகு ஏ இது எல்லாம் பிரம்மத்தில் நிலை பெற்று இருக்கிறது இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பது பிரம்ம புருஷ அப்படின்னா இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கறது நான் இப்போ நானாக இருப்பது அந்த புருஷா பிரம்ம அப்புறம் இந்த இந்த புருஷாவோ எதையும் பண்ணுறதே இல்லை பண்ணுறதெல்லாம் பிரகிருத்தி இந்த காட்சிகள் அப்படின்னா நான் எதையும் செய்யவில்லை நான் சும்மா வேடிக்கை பார்க்கிறேன் இந்த உடம்பு செயல்படுது மனசு செயல்படுது எதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தா இருக்கும் இந்த சூழ்நிலையே இப்படி இருக்கு அத பிரகிருத்தி நியத்திகள் இப்போ இந்த டம்ளர் விழுது டம்ளர் டம்ளர் விழுந்ததும் சப்தம் வந்தது அப்படின்னா இந்த டம்ளர் மெனக்கட்ட சப்தத்தை வர வச்சுதா இல்லை அதான் நீ நியத்திகள் விதி கரெக்ட் அப்படி இந்த உடம்பு ஓடுது ஓடியாரு எதோ சிக்கலில் மாட்டிக்கிட்டு என்னென்னத்தையும் செய்து இந்த மனசு உடம்பெல்லாம் சேர்ந்து என்னமோ கூட்டணி வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுறாங்க எதை வச்சு எல்லா சூழ்நிலைகளை வச்சு இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதான் நியத்திகள் பிரகிருத்தியினுடைய இயல்பு பிரகிருத்தி அதனுடைய இயல்புப்படி இருக்கிறது உனக்கு என்ன ப்ராப்ளம் நீ யார் உபதிரஷ்டானுமந்தாச்ச भर्ता भोक्ता மகேஸ்வர இந்த ஆத்மா எதையும் செய்வது இல்லை அதான் சொன்னார் ததாத்மானம் அகர்த்தாரம் அப்பொழுது ஆத்மானம் அகர்த்தாவாக இருப்பதை சபஷ்யத்தை பார்க்கிறான் நான் எதுவும் செய்யவில்லை இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பவன் பரம் ஆத்மா பிரம்ம என்பதை புரிந்து கொண்டு பிரம்ம சம்பத்தியத்தை ததா அடைகிறான் நூற்றி எத்தனை பக்கம் எத்தனை பக்கம் அது மூடிட்டேன் இரநூத்தி பன்னெண்டா இரநூத்தி பன்னெண்டா ஆ ஓம் தத் சது இது ஸ்ரீமது भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञे विभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः सर्वधर्मान् परित्यज्य मामेक मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णोः पदमवाप्नोति हयशोकादिवर्जितः सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् ॐ स्थिरा भवन्तु श्रावितं धन्येन मनसा स्मरेयम् சரஸ்வதி மாம் மேதையா ஸ்புர்ணோத்து சத்திய ஞானம் மாம்பாலயத்து ஓம் திருப்பி சொல்லு ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி हरि ओम श्री गुरुभ्यो नम हरि ओम तत्सत राइट हाँ। görüşmeler. கேட்குறதே பெரிய புண்ணியம் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுதோ இல்லையோ எடுத்துக்க முடியுதோ இல்லையோ கேட்குறதே புண்ணியம் தான் பெரிய பாக்கியம் கட்டாயமா அது தந்த பலன் இந்த பிரிவிலையும் அடுத்த பிரிவிலையும் நல்லபடியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஐ